Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான அவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய மெசேஜ் எவைகளை நாம் தள்ளிவிட வேண்டும் and today's message and what are things we have to lay aside எவைகளை தள்ளிவிடக் கூடாது And what are the things that we should not put away? இதை நாம் இன்றைக்கு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் It is very essential for us to reveal or to understand these truths. இந்த காலை வேளையில கர்த்தருடைய సన్నిதானத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை எவைகளை தள்ளிவிட வேண்டும் எவைகளை தள்ளிவிடக் கூடாது In this morning time and they that have come to the presence of God, the Lord's meditation is that and what are the things that you have to put aside and what are the things that you should not lay aside. பின்னால கேக்குதா கேக்குதா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the God's holy name be glorified. இங்கே தள்ளிவிட வேண்டிய ஒரு காரியத்தை அவர் தெளிவாக பேசுகிறார் And here he clearly speaks and what the things that he have to put aside. இன்னைக்கு தள்ளி விடுதல் என்கிறது சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறார் And rejection and that's form as the greatest aspect in the society. தள்ளி விடுதல் சரியா Is rejection correct or not? இப்படிப்பட்ட கேள்விகள் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது And even such questions are found both in Old Testament as well as in New Testament. நன்றாக கவனியுங்கள் எவைகளை தள்ளிவிட வேண்டும் எவைகளை தள்ளிவிடக் கூடாது And listen carefully and what are the things that you have to lay aside and that- what are the things that you should not lay aside. மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் And two sixteen of Malachi. தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் And the Lord hate and the God of Israel about their existence. பழைய ஏற்பாட்டில் தள்ளிவிடுதலை வெறுக்கிறேன் என்று சொன்னவர் புதிய ஏற்பாட்டிலே சில காரியங்களை தள்ளிவிடும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார் And the Lord who hated the things that I have to put away and he want to put away some of the matters New Testament. தள்ளிவிட வேண்டிய காரியங்களை தள்ளிவிடாம வச்சுக்கிட்டா அது பாவம் The thing that you have to put aside or put away, if you put it not away and let it become a sin. தள்ளிவிடக் கூடாததை தள்ளிவிட்டால் அது ஒரு பாவம் And that which is not able to lay aside, if you lay it not aside and that becomes a sin. நன்மை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாவிட்டால் அது பாவம் And the time that you want to give witness, if you are not doing goodness and that become a sin. ஆ, நீங்க சரியான விதத்துல நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் And you have to understand the truth in the right manner. நீங்க எதையோ எதையோடு மிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை குழப்ப கூடாது And you should not mix something with other and you should not confuse your life. இன்னைக்கு சமூகத்தில தள்ளி விடுதல் என்கிறது குடும்ப பிரச்சனையாக காணப்படுகிறது And today in the society, in the rejection becomes a family problem. இப்ப கூட சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் And even in the Supreme Court and one case is going on and you all know well about it. and throw என்ற ஒரு பாலிசியில அநேகர் எடுத்துக்கொள்கிறார் And many are taking this marriage life as a new sort of policy. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை என்பது அநேகருக்கு வெறுப்பாக மாறி மாறிவிட்டது And for many and this family life become a hatred to them. இப்ப கூட ஒரு சிலர் நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க ஊழியத்துக்கு வந்திருப்போம்பாங்க And if I ask someone and they used to tell that and if I heard once or before I would have come to the ministry. கல்யாணம் கட்டாதவன் எல்லாம் கல்யாணம் கட்டணும்னு ஆசைப்படுறான் கட்டினவங்க எல்லாம் ஏன்டா கட்டணும்னு யோசிக்கிறாங்க And they that are unmarried and they desire to marry but they that are married and they are thinking now and why they got married. ஆனால் இந்த தள்ளி விடுதலை கத்தர் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் But the Lord says I hate away this putting away. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை எந்த முகாந்திரத்திலும் தள்ளிவிடக் கூடாது கூடாது A husband and without any cause of the wife and he should not reject his wife. உடனே நீங்க கேப்பீங்க விபச்சார முகாந்தரத்தினால் விடலாம் என்று எழுதி இருக்கிறதே அப்படிம்பீங்க And you may tell that and because of cause of this divorce and they can put away his wife. ஆனால் பைபிள் சொல்லுகிறது எந்த முகாந்தரத்திலும் நீங்கள் தள்ள கூடாது But the Bible says and without any cause and you should not put them away. ஒரு புருஷனை ஒரு மனைவி எந்த முகாந்தரத்திலும் கூடாது And wife and should not put away husband at any cause. இன்னைக்கு சபைகளிலே இன்னைக்கு இந்தியாவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான கேஸ் விவாகரத்து கேஸ் கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது So in the church or in India, you can see and more the divorce cases are given in midst of this Christian people. இது பிசாசினுடைய கடைசி கால வஞ்சனை And this is the deception of the Satan of the last days குடும்பத்தை பிரிப்பது and to separate the family. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து சபைக்குள்ளே இருக்கிறத நீங்க பார்க்கலாம் Today, many of the families are separated and can see they are found in the church. அதுக்கு பல காரணங்களை நீங்கள் சொல்லலாம் And you can count on telling many reasons. ஆனால் நீங்கள் சொல்லும் எந்த ஒரு காரணமும் சிங்காசனத்துக்கு முன்பாக எடுபடாது And what are the t- reasons that you set forth and will not come and accept before the throne? ஏனென்றால் தள்ளிவிடுதலை வெறுக்கிறேன் என்று சொல்லித்தான் கத்தர் பேசுகிறார் Because the Lord says, "And I hate rejection." மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரத்துல கூட இயேசு எடுத்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது Even in Matthew chapter 19, we can see and such questions were asked to Jesus. எ- அஹ், முகம் எப்படி புருஷனை ம- மனைவியை தள்ளி விடலாமா அப்படின்னு இயேசுட்டே வந்து கேள்வி கேட்கிறாங்க And the Pharisees, they were asking question to Jesus, "Is it lawful for a man to put away his wife for every cause?" மோசே தள்ளி விடலான்னு சொன்னாரே அப்படின்லாம் சொல்றாங்க And they are telling, and Moses said, "And you can put away." நீ அவனை விட்டுட்டு வந்துரு நான் கட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சில விசுவாசிகள் சொல்லுகிறதாக கேள்விப்படுகிறோம் And we are hearing that many believers are telling unto their son and you live away and I will make you a marriage another for them अनेகர் தங்களுடைய மகனை பார்த்து அவளை விட்டுவிடு உனக்கு வேறு விவாகம் செய்யலாம் என்று கூட சொல்லி கொடுக்கிறார் And many parents are counseling their son and telling that and you leave her and come and we will make you an- another marriage நீங்களே ஒரு விபச்சார சந்ததியை உங்களுடைய குடும்பத்திலே உருவாக்கி கொடுக்கிறீர்கள் And you yourself are creating an adulterous generation in your family என்ன வந்தாலும் அந்த குடும்ப அமைப்பை முப்புரி நூலை நீங்கள் அறுத்து போட கூடாது And whatever comes and you should not break away the family setup and you should not broke down the three things நீங்கள் அப்படி செய்யும் பொழுது வசனத்தை நீங்கள் மீறுகிறீர்கள் And if you do and you are transgressing the word of God. ஒருவேளை உன்னுடைய புருஷன் ஒரு காலத்துல ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்ப பிடிக்காது And sometimes and you have liked your husband more but now you do not like him அப்ப நல்ல வேலையில இருந்திருப்பான் நல்ல வருமானத்துல இருந்திருப்பான் நல்ல சுகதேகியா இருந்திருப்பான் நல்ல முடியெல்லாம் இருந்திருக்கும் இப்ப முடியெல்லாம் போயிருக்கும் கொஞ்சம் ஏழ்மையா போயிருப்பான் வறுமையா போயிருப்பான் பிசினஸ் அவுட் ஆயிட்டு இருக்கும் உடனே உங்களுடைய சிந்தை நினைவு தோற்றம் எல்லாம் அடுத்த மரத்துக்கு தாவ குரங்கு போல அடுத்த மரத்துக்கு தாவ கூடாது And the beginning and he will have good the good positions and good earnings and money and he will be the good collects and complexion but now and he may lose everything and because of that and you should not shift your life like a monkey. இந்த விஷயத்துல மூத்த விசுவாசிகள் இல்லாவிட்டால் மாமியார் மாமனார் தாய் தகப்பன் இந்த நாலு பேரும் இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாய் கவனிக்க வேண்டும் அப்படி நீங்கள் தள்ளிவிடுகிறதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தினால் ஒரு நேரம் வரும் பொழுது நீங்களும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து தள்ளிவிடப்படுவீர்கள் When you encourage them to put away all these things, and when the time comes, or whether before the throne, and you also will be rejected. ஒருவேளை நீங்கள் அதுக்கு பலமான நியாயமான பல காரணங்களை சொல்லலாம் And you can tell some just or reasonable reasons for it. ஆனா விவாகமாகும் பொழுது இந்த காரணங்களை நீங்கள் சிந்திப்பது இல்லை But after getting married and you are not thinking about these reasons பணத்துக்காக பிரிப்பது and for just for making money அழகுக்காக பிரிப்பது and just for beauty and you are ஜா- taking ins- ஜாதி நிமித்தம் பிரிப்பது and because of segregating them for the caste மதிப்பு மரியாதைக்காக பிரிப்பது and for the sake of the honor and respect சொத்து சுகங்களுக்காக பிரிப்பது and dividing them for the possessions and wealth. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது So we should not indulge such matters. உபாகமம் இருபத்தி ரெண்டு பத்தொன்பதுல பார்க்கும் பொழுது When we look unto 22, 19 of Deuteronomy, தள்ளிவிடப்பட்டவர்கள் விடக் It is said that and you should not intervene 22 19லயும் அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் And you can see the word in chapter 22 verse 19. நீங்கள் அதுக்கு நான் சொன்னேன் பல காரணங்களை நியாயமான காரணங்களை கூட நீங்கள் சொல்லலாம் And you can give some reasonable reasons for it. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் but you have to understand in a perfect manner மத்தேயு 1:19ஐ பார்க்கும் பொழுது when you look into 1:19 of matthew மரியாளை தள்ளிவிட யோசேப்பு ஒரு யோசனை வைத்திருந்தான் and uh, joseph and had probably and her parents to put her away மேசியா பிறந்திருக்கிறார்னு அவனுக்கு தெரியாது and you not know messiah was born பரிசுத்த ஆவியாலே கர்ப்பம் தரித்தாள் என்று அவனுக்கு புரியவில்லை and you not understand and she was conceived out of holy spirit அவளை ரொம்ப பிடிக்கும் and she liked him அவளை நேசித்தான் and he loved her ஆனால் அந்த நிந்தையை அவனாலே ஏற்றுக்கொள்ள மனது ஒப்புக்கொடுக்கவில்லை but but he was not able to surrender him to accept such reproach அதனால என்ன பண்ணா சோ வாட் ஹி டிட் என்ன செய்யணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் யோசிச்சான் and he was thinking for long time on what to do for it ஏனா என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு and because engagement was over ஓரெல்லாம் தெரிஞ்சு போயிருச்சு and it was known to all the city யோசேப்புக்கும் மரியாளுக்கும் விவாகம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு and it was the thing that it was espoused to Joseph it was known to every people of the city எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு இப்ப மேரேஜ கேன்சல் பண்ணனும்ங்கற ஒரு கண்டிஷன் ஒரு கட்டம் and when the problems was known to everyone, and it was at stake to have cancelled his marriage. ஆனா அதே நேரத்துல At the same time, அந்த பெண்ணை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு அவன் யோசிச்சான் and he had a thought that he should not put a woman in shame. எப்படி பண்றது And what to do further? ஆ, அதனால இன்னைக்கு கூட அநேக பையங்க பிள்ளைங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல டெக்னிக்கல் வேலை எல்லாம் செய்றாங்க And even today and many children and they are doing some technical works to stop the marriage. அந்த குறிக்கப்பட்ட பையன் ஆபீஸ்க்கு இந்த பொண்ணு போய் எனக்கு வேற ஆளை பிடிச்சிருக்கு அதனால நீங்க என்னைய பிடிக்கலன்னு சொல்லிருங்கன்னு சொல்றான் So this appointed boy and he was visits the girl in the office and telling that and I don't like you because I am loving someone and just why they are stopping the marriage. நம்முடைய சபைகள்ல கூட இப்படி अनेक கல்யாணம் நிறுத்தப்பட்டதை நாம் பார்த்திருக்கோம் And we can see in our congregation and many such marriages are stopped in this manner. parents கூட சில நேரங்கள்ல கட்டாயப்படுத்தி அடிச்சி இப்படி எல்லாம் விவாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறார் And even some parents, they are compelling them or forcing them or beating them to come to marriage. ஒரு இடத்துல ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய சொந்தத்துல ப- பையனை கொடுக்கணும்னு சொல்லி அடிச்சு கட்டாயப்படுத்தி அந்த பிள்ளைய மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க In one place and in the relative and she got married and they compelled her or forced her to conduct the marriage. கல்யாண நாள் வந்தது at the day of a marriage kalyana nadandu kondirundathu and the marriage was conducted prasanga mudindu விட்டது Up the for preaching was over இப்பொழுது ponnum payanum mulangal potaachu now the bride and bridegroom they stood on knees இப்ப mulangal potta உடனே valadhu kaiyum valadhu kaiyum pidichi பிடிச்சி ஒரு பாஸ்டர் இணைச்சு வைக்கணும் and one pastor have to engage their hands and both their right hands அந்த பையன் கையை நீட்டிட்டான் and the boy stick out his hands அந்த hands பொண்ணு வந்து கையை நீட்ட மாட்டேன்ட்டான் but the girl was not sticking his hands அந்த பாஸ்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல and the pastor do not know what to do further பாப்பா கை கொடு And pastor asked, "Give your hands கைய கொண்டா and give your hands வலது கைய கொடு and give your right hand." அவ ம்ஹும், கை கொடுக்கிற மாதிரியே இல்லன்ட்டா And she said, "And now I am not interested to give my hands. என்ன பண்ணணும்னு தெரியாது I do not know to what to do." ரெண்டு குடும்பமும் வெளியே ஜே ஜே ஜே ஜேன்னு கூட்டம் நிக்குது And both the families and all the family relatives and they were standing out சாப்பாடு ஸ்மெல் எல்லாம் சும்மா தூக்குது and all the feast and everything was calling them. ஆ, என்ன செய்ய முடியும் And what to do now? அவர் கேட்டார் உனக்கு பிடிக்கலையா And he asked, do you like உனக்கு இந்த விவாகத்துல விருப்பம் இல்லையா are you not interested in this marriage? ஏன் கை தர மாட்டேங்கற And why you are not giving your hands?" எனக்கு விவாகம் வேண்டாம் And he said, "I don't want marriage." அப்படியே போய் டேபிள்ல நின்னுட்டு மைக்க தட்டி அனௌன்ஸ் பண்ணி மேரேஜ் கேன்சல் ஆகுறதுன்னு And he stood on the table and announced the marriage was cancelled. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைய புடிச்சு அடிச்சு பிச்சிட்டாங்க And after few times and they called the girl and they bit her like anything. ரெண்டு குடும்பமும் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க And both the families they quarrel each other in the roads. எங்க குடும்பத்தை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. And you put our family in shame. உன்னோட அம்மா அப்பாவும் உள்ள வந்து இந்த பிள்ளைய ரீத்து வெயில் எல்லாம் பிச்சு அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. And father and mother of the bride plan she told her and better like anything and so அவ சொன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலன்னு enak vivaham venda nu சொல்றேன் enne neenga dhaan ipdi pandringa And she said in the beginning I was telling I don't want marriage I was not interested but you have compelled me enna pandrathu And what to do chennai ki message kuduttaanga ipdi kalyanam cancel aichu And they informed the message to Chennai and this marriage was cancelled thidirnu oru pudhu yosana And there was a new council now. பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா And there was a sister, younger sister to her bride. அவள்கிட்ட போய் அம்மாவும் அப்பாவும் கால்ல விழுந்துட்டாங்க And father and mother, they fell on her feet. நம்ம குடும்பத்தை கௌரவத்தை காப்பாத்தணும்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க And if you want to uh, give the respect for our family, and you must accept for this marriage. இனிமே நம்ம சபையில இருக்க முடியாது Or else and they will not accept in our church. நம்மள சபையை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க And they will put us away from the church. ஆ, இனிமே நம்ம சமுதாயத்திலயும் தலை காட்ட முடியாது And we cannot put our heads in midst of the society. அந்த பையன் அப்படியே சேர்ல உட்கார்ந்தவன் உட்கார்ந்தவன் தான் And the boy who sat on the chair was quite in silence. avan vivahathukaga military la irundhu வந்திருந்தான் leave pottu And he availed leave and came from military for marriage. அவனுக்கு என்ன பண்ணணும்னே therilla And he did not know what to do. ah ஆ, இந்த சூழ்நிலையில In this situation, and the thangachi ottukitta and the sister accepted it. உடனே பாஸ்டர்ட்ட வந்து sonanga And she informed the pastor odane and the payanda poi sonanga and he informed to the bra- bi- boy அடுத்த பொண்ணை நீ கட்டிக்கன்னு and you can just marry the another. avanukku அவனுக்கு இப்ப இருந்த சூழ்நிலையில எப்படியாவது கல்யாணம் ஆகணும் ஏன்னா வெளியவே நான் திரும்பி போக முடியாது நான் எப்படி மிலிட்டரியில் லீவ் போட்டு வந்திருக்கேன் கல்யாண கார்டு கொடுத்து லீவ் வாங்கிட்டு வந்திருக்கேன் கல்யாணம் கட்டாம நான் திரும்பி போனேன் அதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது இந்த situation and you not to what's to because and you what to get married that go to for go to join the job இவள்ட்ட இருந்து சாரி கீரி எல்லாத்தையும் புடுங்கி எடுத்து ரீத் வெயில் எல்லாம் டமால் அவளுக்கு மாட்டான் and they took all the saris and wreath and veil and they adorn her கல்யாணம் கொஞ்ச நேரத்துல இருபது நிமிடத்துல அடுத்த பாடல் பாடப்பட்டது கைப்பிடித்து கொடுக்கப்பட்டது and with twenty minutes and next song was sung and they have given the hands together ah இப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு and this is also happening இப்ப விவாகம் வேண்டான்னு சொன்ன பொண்ணு இப்ப நம்முடைய ஊழியத்துல இருக்கிறா And the girl who said, "I don't want marriage," now she was in ministry. அவ ஊழியத்துக்கு போறன்னவள நீ எப்படி ஊழியத்துக்கு போவன்னு சொல்லித்தான் இவ்வளவும் பண்ணது And she wanted to do go for ministry and they asked and compelled her and how you can go for the ministry and so they have played such a உடனே game. அந்த பிள்ளை ஊழியத்துக்கு அனுப்பல அவங்க And they did not send her for ministry immediately. அவ தங்கச்சி பெத்த பிள்ளையெல்லாம் இவ ஆயா மாதிரி இருந்து வளர்த்தா And she was just like a vine and he was making her rights of the sister. எத்தனையோ வருஷம் அவளை கட்டாயப்படுத்தினாங்க And for many years and they compelled her அவ வேலைக்காரியா அந்த வீட்டுல இருந்தா and she was like a maid in the house. அவ- அவ இவ பிள்ளை பெற்றுக்கிட்டே இருப்பா இவ ரெண்டு மூணு அடுத்த பிள்ளை அடுத்த பிள்ளையெல்லாம் இவ வளர்த்து தூக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேற வேலையே கிடையாது அவனுக்கு தான் கல்யாணம் வேண்டான்ட்டு இல்ல ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது இங்கே தான் இருக்கும் and she delivered a child and she was looking after the child for many years and she was staying in the house and was not allowed அழைத்தவர் உண்மையுள்ளவர் but the lord who called us faithful வெளிய கொண்டு வந்துட்டார் at the right time he lot of wicked out இதெல்லாமே நம்ம சென்ட்ரல்ல உள்ள கதை தான் நான் சொல்லிட்டு வரேன் so i am telling all the st uh, stories which happened in our center நம்ம லோக்கல்ஸ்ல உள்ள பிரச்சனை தான் and this is a problem which created in our local எதுக்கு இத சொல்றேன் and why i am telling this கட்டாயப்படுத்தி அவனுக்கு அது அவளுக்கு அது கட்டி வைக்காதீங்க And you should not compel anyone and you should make marriage to others. மாமியாருக்கு பிடிச்சதுனால பையன் கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது So it is not compulsory because a mother-in-law likes and they will make it such son. வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்குன்னு பொண்ணை கல்யாணம் கட்டாதீங்க அதுக்கு வந்து வேலைக்காரியை வைக்கணும் And if you, they are working in the family and you should not make marriage to நல்லா them. கவனிச்சுக்கோங்க வீட்ல வேலை பார்க்கறதுக்குன்னு மகனுக்கு கல்யாணம் கட்டி வைக்க கூடாது And so just to make and work in house and you should not make marriage to your son. ரெண்டாவது Secondly, மகன் சரியில்லை கல்யாணம் கட்டினா சரியாயிருவான் அப்படின்னு எவனுக்கும் எவளுக்கும் கல்யாணம் கட்டக்கூடாது And with an intention whether son is not proper and when he get married and he may become proper and with such intention you should not get married to விசுவாசிகளின் கவனத்திற்கு And for this is for the attention of the believers. உங்க வீட்ல வேலைக்கு ஆள் இல்ல மாமியாரை பாத்துக்குவாங்க மாமனாரை பாத்துக்குவாங்க பிள்ளைகளை கவனிச்சுக்குவாங்க நல்லா வேலை செய்வா நல்லா பாடுபடுவா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை கட்டி வைக்காதீங்க And there is no one to work and they will look after the mother-in-law and father-in-law with such intention and you should not conduct or make marriages. அது பாத்திரம் கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு வேலை கறியா வச்சுக்கோங்க And you can keep uh, two or three servants to wash the vessels and clean the clothes. ரெண்டாவது And secondly, எந்த காரணத்தை முன்னிட்டும் பணத்தின் நிமித்தமோ இல்லாவிட்டா சொந்தங்கள் நிமித்தம் மார்க்கத்தை விட்டுட்டு போய் கல்யாணத்தை கட்டிட்டு படாத பாடு படாது And with any of such of things, reasons, and you should, for the sake of the money, or for sake of the position, and you should not leaving the religion, and you should not conduct marriages. பையனோ பொண்ணோ சரியில்லை கல்யாணம் கட்டா சரியாயிருவான் அப்படிங்கறது நூத்துல தான் சக்சஸ் 99 ஃபெயிலியர் மாடல் தான் If the son or daughter are not proper, when you are conducting marriage to them, only out of 100 only one was success, and 99 was was failure. சமீபத்துல ஒரு பையனுக்கு கல்யாணம் கட்டாம இருந்தாங்க 33 வயசு ஏமா ஒரு பொண்ணு பிடிச்சு கட்டி வைக்க வேண்டியானே நான் கேட்டேன் And recently, the boy attained thirty-three years and asked her mother, and you can go and get marriage to him. அந்த தாய் நல்ல பதில் சொல்லுச்சு And the mother replied a good answer, ஐயா இவன் சரி கிடையாது And Uh, but the boy is not good ivana kalyanam ketti vacha ஒரு பிள்ளைய தற்கொலைக்கு தூண்ற மாதிரி இருக்கும் அதனால நான் கல்யாணமே இவனா சரியான கட்டி வைக்கிறான் இல்லன்னா அவன் காலத்துக்கு கண்ணீர் வடிப்பா அந்த கண்ணீருக்கு நான் சிங்காசனத்துக்கு முன்னால பதில் சொல்லணும் அதனால தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் And so the Lord says, "I hate putting away." ஆண்டவர் சொல்றார் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் நீ வந்து எந்த கல்யாணத்தை கட்டற வரைக்கும் தான் நீ சிந்திக்கணும் கல்யாணம் கட்டின பிறகு அடுத்த பிளான் பண்ணவே கூடாது And the Lord says, "I hate and putting away." And before the marriage, and you have to do this, and for the next time, and you should not do this. விவாகம் என்கிறது ஒரு உடன்படிக்கை And this marriage is a covenant, ஆ, அதை நீ முறிக்கவே முடியாது and you should cannot break it out, முறிக்கவே கூடாது and you should never break it. ஒரு இடத்துல ஒரு விவாகம் நடந்தது In one place, the marriage was conducted, கொஞ்ச நாள் நல்லா போயிடுச்சு For some days it was going well. கொஞ்ச naalukku peragu prachana vandirchu And after some days the problem was created. prachana eppadi போயிருச்சு And how the problem was gone? அது அஹ், இந்த பொண்ணு வந்து அந்த பையன் சரியில்லைங்கிற மாதிரி அஹ், ஒரு ஃபோக்கஸை வெளியே கொண்டு வர்றா And the girl was focusing out at this boy is not good. அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி பிரச்சனை எழுத்துக்கிட்டே போகுது And she was creating problems and the problem was prolonging. எழுத்து எழுத்து கடைசில என்ன பண்ணிட்டா அந்த பொண்ணு At last and what the girl did? எனக்கு ஃபாரினுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு டக்குன்னு ஐடி ஃபீல்டுல ஜம்ப் பண்ணிட்டா ஒரே ஓட்டு ஓடிட்டா And she said, I got a chance to go for foreign and she was immediately jumped into the IT field. இப்ப போய் அவ ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா And now she was settled in foreign. இந்த குடும்பம் படாத பாடுபடுது Now this family was caused in great trouble. கடைசில ஃபாரின்ல இருந்து வர வச்சு At last and they were settled from foreign. வஞ்சி பேச்சு வரத நடத்தினா இவன் இல்லன்னு சொல்லி ஒரு பழிய தூக்கி போட்டா And she said that and it was not proper and was was against servants. திருப்பி அது ஒரு பஞ்சாயத்து ஆச்சு And again it became a cause. நானும் போய் அதுல தலைய கொடுத்தாங்க And I put my heads in that matter. நான் அதுக்கு நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனேன் So I went from street to street and solve the problem. அங்க உள்ள சென்டர் பாஸ் நீ வாரியா சால்வ் பண்ணி தரேன்னு சொன்னார் And the center pastor said, "Will you come and I will solve the problem?" நான் போனேன் I went there. அங்க போய் இந்த பையனோட சேர்ந்து வாழுகிறாயா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா முடியாதுன்ட்டா அவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டு முடியவே முடியாதுன்ட்டா I started the statement telling, "Are you having the heart to live with this boy?" எனக்கு கம்பெனியில் நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அதனால நான் பாண்ட் போட்டிருக்கேன் ஃபாரின்ல நான் போய் அதை முடிச்சிட்டு தான் வருவேன் I mean agreements and bond in the company only after ending it i can come back அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான் எனக்கு ஏற்கனவே ஒரு பாண்ட் போட்டிருக்கே அது என்னன்னு கேட்டான் and he asked already you have made a bond to me and what is the bond about it அவன் ஐடி தான் and he too was அவன் ஐடி ஃபீல்ட் தான் and he was also an IT field அவன் நீ கை பிடிச்சு கொடுக்கும்போது ஒரு அக்ரிமென்ட் போட்டியே அதுக்கு பிறகு இந்த கம்பெனில அக்ரிமென்ட் போட்டிருக்க ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த அக்ரிமென்ட்க்கு பதில் சொல்லுனா so first when you engage my hands with me and you have given an agreement to me and first answer my agreement and then you answer for your agreement to my company ஆனா அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த பொண்ணை தான் நம்பினாங்களே தவிர மருமகனை நம்பவில்லை and the parents they trusted only the girl and they did not believe upon the son in law அவ சொன்ன பொய்யை தான் அவங்க நம்பினாங்க and they are believing on what are the lies she uttered திருப்பி வந்துட்டா and she came back. வந்து அதே பையன் இருக்கிற ஊர்லயே தனியா வீடு எடுத்து நான் வாழ்ந்து காட்டுவேன்னா And after coming back to her house and at the same place and she told that and she was taking the place house ஐயோ and her pins. அவங்க பட்ட பாடு கொஞ்ச நஞ்ச பாடுல அந்த பையன் வீட்டுக்காரங்க And the boy's house and they suffered a lot. iva பையன் iva ponnu ப- பையன் mari மாதிரி avan avanga ponnu அவங்க mari வீட்டுக்காரன் And so they have changed like the boy's house and him again and the girl's house. naatkal போனது And the days are past. அவ ஐடி ஃபீல்ட்ல பலரோடு பழக ஆரம்பிச்சா and she started to join with many one in the IT field report வந்துச்சு and the report was delivered இல்ல இல்ல என் பிள்ளை அப்படி கிடையாது நான் and the parents said that and my daughter will not be like this ஒரு நாள் one day டியூட்டி முடிஞ்சு வெளிய வரும்போது and after the end of duty when she came out ஒரு accident and she met an accident அவளோ அவுட் அவ கூட நடந்து வந்த ஐடி ஃபீல்ட்ல உள்ள பையனும் அவுட் ஒரே அடியில ரெண்டு பேரும் சாமி காலி பண்ணிட்டார் in the both vehicle they met an accident and they were both dead on the same spot எனக்கெல்லாம் அது நான் அடக்கம் பண்ணேன் என்ன பண்றது செத்தா அடக்கம் தான் பண்ணணும் and with it I, I have to bury and I have to the burial service எதுக்கு இத சொல்றேன்னா தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் I hate putting away எந்த சூழ்நிலையிலும் ஒரு பொண்ணு ஒரு விவாகத்துக்கு பிறகு அவனை விட்டு பிறகு விலகவே கூடாது எந்த சகோதரனும் எந்த சூழ்நிலையிலும் மனைவியை தள்ளி விடணும்னு அந்த மைண்ட் வந்துருச்சுனாலே நீ உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறாய் At any situations and you should not have the heart or mind to put away at any situations and wife or husband when they have the mind and you are doing a treachery for the soil of the youth is spouse. இந்த சத்தியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். And you have to understand this truth clearly. अनेक பெற்றோர்கள் தாம் பையனுக்கும் பொண்ணுக்கும் அப்படியே பாசத்துல நீ அவனை விட்டு வந்துரு நான் பாத்துக்கறேன் நீ செத்து போயிட்டேனா எவன் பாப்பான் So many of the sons and daughters and the parents, they were telling that when you die, now I will look after, and after you death, and who will look after them? சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும் And you have to understand the truth. ஒருவேளை உன் புருஷன் ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம் And sometime your husband may be unsaved. ஆ, ரட்சிக்கப்படாதவனை கூட தள்ளிவிடக்கூடாது And even when they are unsaved, and you should not have the mind to put them away. தள்ளி விடுதல்ங்கிறது ரட்சிப்பு ரட்சிப்பு இல்லங்கிற சப்ஜெக்டே கிடையாது And putting away, and there is not the subject of call as salvation. எந்த சூழ்நிலையிலும் அவள் புருஷனோடு ஒப்புரவாக வேண்டும் At any situation, they must reconcile with their husband. நீங்க இத குறித்து ஒன்னு 7 ஏழாம் அதிகாரம் பத்து பதினொன்னு பன்னெண்டு வசனங்களை வீட்ல உட்கார்ந்து படிங்க And you can read about this in 1 Corinthians, chapter 7, verse 10, 11 and 12. புருஷன் மனைவியோடு ஒப்புரவாகணும் மனைவி புருஷனோடு ஒப்புரவாகணும் எவ்விதத்தினாலும் மனை அவன் தள்ளி கூடாது And husband must reconcile with wife, and wife must reconcile with husband, and with any cause, and they should not have the mind to put them away. புதுசா ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க வானத்திலிருந்து வந்தது மாதிரி நினைச்சுக்க கூடாது So when you are newly saved, and you should not think that, and you have come from another ஆ, religion. புதுசா ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் பெரிய பாவி நீ ஒரு பெரிய வானத்திலிருந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுறது இல்ல அவன்கிட்ட வாழ்றது இல்ல அவன்கிட்ட ஒப்பு கொடுத்து போறது கிடையாது அவனை எதிர்க்கிறது அவனை கோயிலுக்கு வர இப்படிலாம் நீங்க பழகவே கூடாது இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது So when you come newly, and you should not think that, and you have come from heaven, and they were a sinner, and you will not reconcile with them, and you should not have this practice with them. முதல்ல புருஷனை தள்ளிவிடாதே And first, you should not put away your husband, மனைவியை தள்ளிவிடாதே and you should not put away your wife. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் You must take heed in this matter. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க இந்த விஷயத்துல கவனம் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுடைய குடும்பம் சிதைந்து போய்விடும் After coming to spiritual life and when you are not careful in this matter, one day comes and your family will be பரலோகத்துல segregated. போன பிறகு உன் மனைவி எங்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவ நீ So when you go to heaven, when the Lord asks and where is your wife and what will you answer? நான் தள்ளிவிட்டேன் அவ போய் இன்னொருத்தனை கட்டிட்டான்னு சொல்லுவியா And will you say I put her away and she got another marriage? எப்படி சொல்லுவ? And what will you answer? காயின் வந்து ஆபேல கொன்னுட்டான். ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டார். உன் சகோதரன் உன் சகோதரன் எங்கே and king killed abel and the lord asked to him and where is thy brother அந்த கேள்விக்கு அவன் அப்படியே உருட்டுறான் பதில் And he was just as giving a answer. ஆண்டவர் கேட்பாரு உன் சகோதரன் எங்கே And the Lord will ask you, where is thy brother? ஆ, உனக்கு இந்த உலகத்துல ஒரு புருஷனை கொடுத்தனே அவன் எங்க And I have given husband in this world and where is he? உன் இந்த உலகத்துல ஒரு மனைவியை கொடுத்தனே அவள் எங்க I gave wife in this world and where கேட்ட is she? கேள்விக்கு நீ சிங்காசனத்துக்கு முன்னால பதில் சொல்ல முடிஞ்சா தைரியமா போய் சிங்காசனத்துக்கு முன்னால நில்லு And if you are able to answer for the, the answer before the throne and boldly you can stand before the throne. ஆ, இன்னைக்கு சத்தியத்தை நீங்க சரியா செத்- தெய்வீகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் And you have to understand the truth very clearly in a divine manner. ஆ, இரண்டாவது தள்ளிவிடக் தள்ளிவிடக்கூடாதது எது And secondly, what are the things that you should not put away? முதியோரின் ஆலோசனையை நீ தள்ளிவிடக்கூடாது And you should not reject the counsel of the elders. ஒன்னு ராஜாக்கள் 12 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto first Kings, chapter 12 verse 8 ஆ, சாலமோனுடைய மகன் வருகிறான் and here the son of Solomon came, அவனுக்கு ராஜரீகம் கிடைக்கிறது and he got the kingly heritage சிங்காசனம் அவனுக்கு கிடைக்கிறது and he received the throne, சிங் ரெகோபயாமுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது and for Rehoboam he received everything. ஆ, எல்லாம் கிடைச்சு ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தின உடனே So when he received everything and when sit in his throne. சிலர் வந்து அவனிடத்துல சில காரியங்களை பேசுறாங்க. So some came to him and they speak some intimate on him. எங்களுக்கு உதவி செய்யுங்க. And you come and help us. எங்களோட நீங்க வந்து ஒத்து போங்க. And you come and you coincide with us. நாங்க சமாதானத்தை விரும்புகிறோம். And we want a peace. எங்களுக்கு சில காரியங்கள் கஷ்டமா இருக்கு. And some matters and we feel face difficulties. நீங்க எங்களுக்கு சலுகை பண்ணனும் And you come and you must give some information for us. ராஜா தயவு பாராட்டணும். And you must show the favor. ராஜா சின்ன பையன் And king was a small person. வயசு kammi And he was so young in age. கர்த்தர் அவனை சிங்காசனத்துல கொண்டு வந்து But the Lord set him on the throne. ellam kadacha bodu But after he received everything. avanga periyavanga ellam vandu keta ivan paakalam So when the, all the elders asked him and said okay we will see. neenga ponga நான் அடுத்து விசாரிச்சுட்டு சொல்றேன் And you go, I will inquire the matter and I will inform you. இப்ப முதியோரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணான் And now he called all the old men and asked for the counsel. ஒன்னு ராஜாக்கள் பனிரெண்டு ஆறுல நீங்க இதை பார்க்க முடியும் You can see in first Kings chapter twelve verse six. அவன் தன்னுடைய சமூகத்துல நிற்கிற முதியோரோடு ஆலோசனை பண்ணினான் And he consulted with old men who stood before his presence. நீங்க வயசானவங்க இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டான் And you are old men and you have faced many problems and you must consult or you must con- money and what to have to do further in this அவங்க matters. சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் and said that on okay you can adjust with this matters அப்படினா ராஜ்யபாரம் நீடித்திருக்கும் and only then and the throne will be acknowledged தேசத்துல சமாதானம் இருக்கும் and there will be peace in the land ஒரு இளைப்பாறுதலோடு வாழ்க்கையை கொண்டு போலாம் and we can go on or keep our life with the rest நம்முடைய ராஜ்யத்துல ஒரு அமைதி இருக்கும் and there will be peace in our kingdom ஒரு பிரச்சனையும் வராது and there will not be any problems இவங்களுக்கு சில காரியங்களை இணங்கி போறதனால பாவம் கிடையாது so it is not a sin to go and inconsider with such matters அழகா அவங்க சொல்லி கொடுத்தாங்க and so beautifully and they have counseled him இவன் என்ன பண்ணா so what he did அத கேட்டுக்கிட்டான் he heard the counsel அடுத்து கொஞ்ச நேரத்துல அவன் அவன் வயசுல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தானுங்க and after a time of being the friends of his age he came unto him அவன் வாலிப பசங்க எல்லாம் வந்தாங்க and all the young boys came and டேய் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு and this is a problem i faced இப்படி சிலர் வந்து சிலர் காரியம் கேக்குறாங்க and some they were asking some stories like this இந்த வயசான ஆளுங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன் i i consulted with the old கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்றாங்க and they said that you must adjust with these matters நீங்க என்ன சொல்றீங்கங்க and what you are saying அவனுங்க என்ன சொல்லி கொடுத்தானுங்க and what we also taught him in the adjustment la உதவாது and this adjustment and will not go on straight starting ஸ்டார்டிங்லயே நீ tight பண்ணிடு and in the beginning you have to tuck this matters அப்பதான் இவனுங்க எல்லாம் சரியாவானுங்க and only then and they will be proper or they become அப்படியே அப்படியே ட்ரிப் பண்ணி விட்டான் and they have tripped the matters ipo ஒரு வாலிப poi poi வாலிப பையன் தன்னுடைய காரியத்தை சொன்னா அவன் அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன சொல்லி கொடுப்பான் Now when the young boy and go and counsel with the young boy and he will go and tell matters according to his knowledge. அம்னோனுக்கு ஒரு மாம்ச ஆவி வந்தது And the spiritual spirit came and sought him. அம்னோனுக்கு ஒரு மாம்சத்தின் ஆவி வந்தது And பேசாத for Amnon and this carnal spirit entered him. அவன் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான் and he waxed faint and sat down அதே ஈக்குவல் வயசுல ஒரு பையன் வந்தான் at the same age and another boy came to him அவனை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கு மகா தந்திரவாதின்னு சொல்லி and the bible says about him and he is a great treacherer அவன்ட போய் சொன்னா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குடான்னு and he said that and i have a problem like this இதுக்கு என்னடா நான் சொல்றேன் பாரு இப்படி இப்படி போ அவளை கேப்சர் பண்ணிரலாம் சொல்லி so what i say that if you have desire when you go in this way and you can capture her அந்த பையன் சொன்னத தான் அவன் ரொம்ப இன்ட்ரஸ்டா செஞ்சு கடைசில செத்து தான் போனானே தவிர லாபம் ஒண்ணுமே கிடையாது அடிச்சே கொன்னானுங்க அவன and what they consulted and he was doing obeying according to the voice of his boy and he was at last and he was beaten, he was dead. ஆ, இப்ப போய் அவன் போய் அந்த பையன்கள்ட்ட ஆலோசனை கேட்டான் And now he went there and asked counsel to those அவங்க boys. சொன்னா அவனுங்க என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா I know what they told unto him. உங்க அப்பாவுடைய இடுப்பை விட உன் கையுடைய சுண்டு விரல் பெருசுன்னு சொல்றான் And he எப்படி said that my little finger the thicker than my father's loins. சாலமூன் எவ்வளவு பெரிய ஞானி And Solomon and he was a great wise man. அவன் பையன் இப்ப சொல்றான் எங்க அப்பாவுடைய இடுப்பை விட என் சுண்டு விரல் பெருசு ஒருத்தனையும் கிட்ட விட மாட்டான் And he says, my little finger shall be thicker than my father's loins அன்னைக்கு நைட் தான் அவனுக்கு பிடிச்சது சனியா at that night and the was caught அன்னைக்கு நைட்டே கலகம் தேசத்துல பயங்கரமான பிரச்சனை என்ன பண்ணனும்னு இவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல and there was a great trouble and there was a great problem created in the nation the same night ஒன்னு ராஜாக்கள் 12 8 8ல அவன் முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான் in 12 8 of his kings and we can see and he forsook the counsel of the old men அது அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்தது and that brought a great failure in his life இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில பயங்கரமான தோல்வி and this is a great failure in our life. நீ நடத்திப்புக்காரங்கள்ட்ட ஆலோசனை கேளு And you have to ask the counsel to the பைபிள்ல leaders. உட்கார்ந்து படிச்ச ஆலோசனையை கேளு You must sit in the Bible, read the Bible and you must sit in the தனிமையில போய் counsel. உட்கார்ந்து தேவனிடத்துல ஆலோசனை கேளு And you have to sit on the altar and you must ask counsel from உன்னைய God. பெத்தெடுத்த தாய் தகப்பன் மாட்ட ஆலோசனை கேளு And you have to receive the counsel from the parent that beget them. உன் கூட படிக்கிற அருந்த வாழ்கிட்ட நீ கேட்காத And you should not go and ask for the counsel and they that are studying with you. அது ஏற்கனவே மொட்டையா சுத்திக்கிட்டு இருக்கு நீ போய் நின்னா அவன் மொத்தம் உன்னை மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டுருவான் And already they are going empty when you go and ask for the counsel and they will empty you completely. வாலிபர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா கவனமாக இருக்கணும் And all the youths as you must be very careful in this matter. முதியோர்களுக்கு கூட இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் And even the elders and old men and you must be very careful in this matters. கல்யாணம் கட்டினவங்க கூட நீங்க வந்து ஆலோசனை பெரியவங்ககிட்ட தான் கேட்கணும் உன் ஈக்குவல் உள்ள ஆள்கிட்ட கேட்டினா என் வீட்டுல நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் அப்படிமா Even they that are married and you have to get the counsel from the elders and you should not get the counsel of the same age because if you so and they will empty you. ஆ, நீங்க வந்து வீட்டுல அடிப்ப பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும் So when your getting counsel comes house and the problems will be increased. ஆ, ரெண்டு பசங்க பேசிக்கிட்டாங்க And the two boys they speak each other ஆ, அப்ப அவங்க சொன்னாங்க எங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்றாரா and he said my father is torturing me உடனே அவன் சொன்னா உங்க அப்பாவை நீ அடிச்சு வளக்கலடா and he said that and you not beat your father and you not to him up எப்படி எப்படி ட்ரிப் ஆயிச்சு பாருங்க and see how the matters was பையன் கீழ்ப்படிலனா என்ன சொல்லி கொடுப்பாங்க உன் பையனை அடிச்சு ஒழுங்கா வளன்னு இவன் சொல்லி இருக்கான் உங்க அப்பாவை நீ அடிச்சு வளக்கலடா when the son is not obeying they used to tell that you did not beat your son so he was going in this manner இதுதான் இள இளமை இளவயது உள்ளவருடைய ஆலோசனை so these are the counsels of the young men நம்ம சபையில கூட பையங்க சரியான பையங்களோட தான் சேரணும் திருட்டு பையங்களோட சேரக்கூடாது even in the boys youth boys in our church and you have to have a good relationship with other boys and you should not have relationship with the bad boys girls ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிற பொண்ணுங்களோட தான் சேரணும் and girls and you must have the relationship with only the spiritual girls இந்த சபையில திருடன் இருப்பான் and there are many thieves in this church விபச்சாரக்காரர் இருப்பான் and many adulterers in the church letter குடுக்குறவன் இருப்பான் and they that are giving letters ஏமாத்துறவன் இருப்பான் and they that are deceiving பல்லக்காட்டுறவன் இருப்பான் நெட்ல யூஸ் பண்றவன் இருப்பான் செல் இந்த செல்ல பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போனவனே எனக்கு அந்த செல் வாங்கிட்டாமா they that are using the cell phones and going on internets and they have these habits. முதியோருடைய ஆலோசனையை என்னைக்கு நீ தள்ளிவிட்டயோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் ராஜ்ய பாரம் அசைய ஆரம்பிக்க போகிறது When you rejected the counsel of the elders or old men and from the time and your life in the kingdom is going to be shaken. குடும்பத்துல உள்ளவங்க கூட உங்களுக்கு பிரச்சனைனா தேவனுடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்து கவுன்சிலிங் கேளு And these that are in the family you must seek the presence of God and you must ask counsel from God. அவருடைய நாமத்துல ஒரு நாம ஆலோசனை ஆலோசனை கர்த்தர் And one of the name of God is and he is the God of நான் counsel. உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் And I will guide my eyes upon you, I will instruct thee. அஹ், ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பேர் தெரியும் ரொம்ப நம்ம என்ன சொல்லுமோ அதை அப்படிதான் செய்வாங்க and i know many and what i see and they will obey accordingly அதுல நஷ்டம் லாபம்லாம் அவங்க பார்க்கறது இல்ல ஊழியக்காரன் சொல்லிட்டாங்களா ரைட் விடு அது என்னவோ நடக்கட்டும் whether the profit or loss and they will not look unto it and the servant of god said and they will obey in simplicity நான் பெங்களூர்ல உள்ள ஒரு விசுவாசியுடைய ஒரு விஷயம் சொன்னேன் அவங்க ஒரு வீடு டெடிகேட் பண்ணாங்க அன்னைக்கு வந்து பாஸ்டர் கேட்டார் இது கடன் வாங்குனியா இல்லையா and one pastor ஏய் எலுமி ஒன்றரை மணி நேரம் எலிமி நிற்க வைப்பேன் எவனாவது பேசுனீங்க திருப்பி அவங்க பேரண்ட்ஸ்லாம் அழக்கூடாது நான் பயங்கர ரஃபான ஆளுங்க இப்படிலாம் நான் இப்படி பார்த்ததே கிடையாது இங்கே வந்து தான் நான் இதை எண்ணெயை போட்டு இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் கடிவாளத்தை போட்டு ஏர் பிரேக் எல்லாம் எவ்வளவோ பிடிக்கணுமோ பிடிச்சேன் இல்லைன்னா இவ்வளோத்துல இவெல்லாம் அப்படியே சும்மா அட்டென்ஷனில் உட்காந்துருப்பான் ஏசுவேன்னு அப்படியே உட்காந்துருப்பான் ஒன்றரை மணி நேரம் இப்படியே உட்கார வச்சிருவேன் நான் நான் இப்போ எண்ணெயை பிரேக் அடித்து வச்சதுனால இவங்க எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்கான் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக May the God's holy name be glorified. ஒருத்தர் வீடு கட்டினாரு டெடிகேஷன் முடிஞ்சிருச்சு and dedication was over இப்ப பாஸ்டர் கேக்குறாரு கடன் வாங்கி கட்டனியா கத்தர் கொடுத்த காசுல கட்டனியா and when the pastor asked whether you borrowed money and will build the construction or with the house making due to god 25 லட்சம் என் காசு தான் 2 லட்சம் தான் கடன் தான் and he said that 25 lakhs is my own money and 2 lakhs is debts நீங்க என்ன செய்வீங்க and what will you do பரவாயில்லையே அப்படிமோ i'll say okay அழகா சாப்பிட்டு பாயசம் குடிச்சிட்டு ஜெபிச்சிட்டு அல்லேலூயா போட்டு கத்தர் கொடுத்தாருந்து போயிடும் and very beautifully and we will pray and we will நான் கூட அப்படி தான் செய்யற வேற வழி இல்லாம செஞ்சிட்டு போறேன் so without any way and i'm also doing like this ஆனா நடந்தது என்ன தெரியுமா but you know what happened there அந்த சீஃப் பாஸ்டர் பட்டார்னு சொல்லிட்டாரு கடனா இது வித்து அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் கட்டிரு மிச்சத்தை வச்சு வேற ஒரு வீடு வாங்கி வந்துட்டு போயிட்டார் and suddenly the chief pastor said that and you have to sell this house and you must settle the money and then you can build up our construct another house அப்படி சொன்னால் நான் செய்வேன் சொல்றவங்க யாராவது இருக்கீங்க Is there anyone who obeys and what they tell like this? ஒரு ஆளு எப்படி சொல்ல முடியும் எல்லாமே கடல்ல தான் நிக்குது how we can see and everyone was standing in debt car கடனே and the car is in debt two wheeler loan and two wheeler in loan அடுத்து என்னது இந்தியாவே லோன்ல தான் இருக்குங்கறீங்களா are you telling the whole india is in loan யோசிச்சு பாருங்க நமக்கு இன்னைக்கு நடத்திப்புக்காரங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு சகோதரன் வீடு கட்டுறதுக்காக வந்தார் in one place one came to build house தன்னுடைய ரெண்டு பிளாட்டுக்கு அடுத்து அவர் வீடு கட்டிறதுக்கு தன்னுடைய அண்ணனுக்காக வீடு கட்டிறதுக்கு வந்தார் he came to build house for his brother by having the two உங்களை பார்த்து பேச வரலாம் and I want to speak to you மரம் வாங்கிட்டேன் I have got a place base எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு and I have gone against the foundation ஆ, எல்லா ஜன்னல் வேலை எல்லாம் வுட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு and all the woodworks and all the நீங்க windows வந்து work was over நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா starting so when you come and do a prayer and we can start சரி வாங்க- வாங்கன்னு சொன்னேன் and said okay come அவர் புறப்பட்டு வந்தாரு and he came there எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் and there was a great problem striving in me இந்த வீடு கட்ட கூடாதுன்னு and they should not construct this house வந்தாரு and he came என்னன்னு கேட்டேன் i asked what's the எவ்வளவு செலவழிச்சு கட்டறீங்க and how you spend money and you have built this construction நான் ஒன்னு சொல்றேன் உன்னால செய்ய முடியுமா and can you obey what i say செய்யலாம் and said okay i do அந்த வீடு இன்னைக்கு நான் வர மாட்டேன் நான் ஜெபிக்கிறது இல்ல அந்த வீடு இனிமே and i said that i will not come and pray to this house and you cancel this house அது கட்டலாம் உன் பேர்ல மாறின பிறகு உனக்காக கட்டலாம் and you can consider the house and you have to come in nominal and well build the house உங்க அண்ணனுக்கு எவ்வளவு நீ செய்யணும்னு ஆசைப்படுறியோ அந்த இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு வீடு எங்கேயோ போய் வாங்கிக்கோ உன் கிட்ட அவனை விடாதேன்னு சொல்றேன் and whatever you want to do i would do for your brother but you should not make him to come near you அந்த விசுவாசி அப்படியே ஜெபத்தை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே போய் அன்னைக்கு சாயங்காலமே அண்ணனுக்கு ஒரு வீட பேசி ஒரு காம்பவுண்டோட வாங்கி கையில கொடுத்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு வந்துட்டான் இன்னைக்கு ரெண்டு பேரும் பரம எதிரி And the believer and immediately obeyed what I said and cancelled the prayers and he got another construction house for him and now they become a great enemies. இப்பவும் சொல்லுவாரு அன்னைக்கு நல்ல வேலை தப்பிட்டான்னு இல்லன்னா எங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்த வீட்டுல உட்காந்து நினைஞ்ச வேண்டியதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் And even today he used to say and it was very good for me because and they were used to sit together and they may quarrel each other. ஆலோசனை எங்க இருந்து வருகிறதுன்னு பாரு And you must check where the counsel comes from. ஆ. நீயே சரியில்லை நீ இன்னும் சரியில்லாத ஒருத்தன்ட்ட போய் ஆலோசனை கேட்டேன்னு என்ன பண்ணுவ So when you are not proper, when you are going to ask a counsel from one who is not proper, and how or the manavi be? thoratitaanga And one have chased wife and by beating him. அவன்கிட்ட poi ya manavi ipdi பண்றான்னு nu சொன்னா sonna என்ன solli தருவான் So when you are going, thorathi vittre naan kuda நான் கூட thappu nu yosikiren யோசிக்கிறேன் அடிச்சு dhaan mudivaagum அப்படிமா and when you see the counsel from him, but what you see, and you will just beat her and send her away because I have better and send her away. ipdi dhaan unakku உன்னுடைய வயதுக்கு ஒத்தவர்களோடு உனக்கு போனீனா ஆலோசனை இப்படி தான் கிடைக்கும் and this is how when you are going and ask counsel from your age and you will get the same counsel மனைவியை தள்ளி விடாதே and you should not put away your முதியோருடைய ஆலோசனையை தள்ளி விடாதே and you should not put away the counsel of the elders இன்னும் ஒரு சிலர் ஊழியக்காரங்களை தள்ளிடுறாங்க அவங்களுக்கு ஒரு சிலர் மட்டும் தான் பிடிக்கும் அப்படியே ஊழியக்காரங்க லேவியர்கள் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க and some they are rejecting the servants of god and they are rejecting the levites and the servants of god ரெண்டு நாளாகமம் 13:9 ஐ பார்க்கும் பொழுது and 13:9 of second chronicles அவர்கள் ஆசாரியர்கள் லேவியரையும் தள்ளிவிட்டு ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டார் And they have cast away and this as priests and the Levites and they have taken on strange of the people and sent it unto them. அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ணணும்னு பாப்பாங்க So they are thinking that and they want the preaching according to their அவங்கள rituals அவங்கள கண்டிக்க கூடாது and they should not be punished அவங்கள சிட்சிக்க and கூடாது they should not be chastised அவங்க செஞ்ச தப்ப சொல்ல கூடாது and they should not inform what were the mistake they have committed அப்படியே கன்சாடையாகவே போகணும்னு நினைக்கிறாங்க and they are thinking that they have to go the eyewash அப்படி நம்மளால போகவே முடியாது And I cannot go like this. ஆ, அப்படி நம்ம போனோம்னு சொன்னா நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால போய் நின்னு நான் கணக்கு கொடுக்கணும் So when I go like this and I have to go and account or set an account before the throne of God. Pastor John Paul அடிக்கடி அடி- அடிக்கடி சொல்லுவார் And Pastor John Paul used to say this often. நான் ஊழியர்களுடைய தவறை கண்டுகொண்டு மௌனமா இருக்க மாட்டேன் So I will not look into the mistakes of the servants of God and keep silence. அப்படி நான் மௌனமா இருந்தால் And if I keep quiet ஏலியை போல ஒரு நாள் நான் பிடரி முடிந்து சாக வேண்டியது and இருக்கும் I have to break my neck and I have to die like Eli. நான் அப்படி இடம் கொடுக்கவே முடியாது So I I cannot go, go beyond the space mistakes mistakes. அதுபோல உங்களுக்கு எ- எப்படிப்பட்ட ஆசாரியர்கள் தேவை And likewise, and how, what kind of priests are needed among you? ஆ, நல்ல ஆசாரியர்கள் ஆவிக்குரியவர்கள் இவங்களெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க இந்த அத்தை அலைஞ்சு போன கேஸ் எல்லாம் பிடிச்சு வச்சுக்குவாங்க அந்த அக்கா தான் ரொம்ப பிடிக்கும் அந்த பிரதர் தான் பிடிக்கும் அந்த பாஸ்டர் தான் பிடிக்கும் இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டே இருப்பான் And they will leave all the good priests and good servants of God, but they will catch hold on other servants of God, their worst, and they will tell this and like this sister, and they will get the counsel from you. ஒரு ஊழியக்காரன் உன்னை நேசிக்கிறானா உன்னை சிட்சிப்பான் So when a servant of God loving you, and they will chastise you. அவன் உண்மையா உண்மையா நேசிக்கலனா உனக்கு அழகா பட்டர் போட்டுக்கிட்டே இருப்பான் If they truly love you not and they will apply butter to you அதான் அங்க நடக்கும் and that what happens ஒரு ஊழியக்கார சபையை நேசிக்கறானா பிரசங்கம் சூட கார சாரமா இருக்கும் If the servant of God loves the congregation and the sermon will be very so hot and it will be yams. போதக சிட்சையே போதக சிட்சையே ஜீவ வழி And the promote instruction and that is the way of life. ஆ ஆபரேஷன் தியேட்டர்ல வந்துட்ட பிறகு கத்தி வைக்க கூடாது ரத்தம் சிந்த கூடாது ஐயோ பிடிக்குது வலிக்குதெல்லாம் இல்ல இது ஆபரேஷன் தியேட்டர் தான் after coming to the operation theater and you should not say and they should not hold on the knife and they should not be shedding of blood and this is an operation theater அதனால தான் நான் சுத்திரிப்பு கூட்டத்துல வரும்பொழுது அவிசுவாசிகளையும் புதிய ஆத்துமாக்களையும் கூட்டி வர கூடாதுன்னு சொல்லுவேன் and so when we come to the sanctification meeting i used to inform them they should not call on the unbelievers and new souls ஏன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் மட்டும் தான் அனுமதிக்கப்படுவீர்கள் because only the patients are admitted in the operation theater இல்லனா இன்ஃபெக்ஷன் ஆகும் வந்தவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் இருக்கிறவனுக்கு இருக்குதா இல்லையோ வந்தவங்க பாப்பா ஏங்க அப்பா இப்படி ஆபரேஷனா ஏ அப்பா சோத்திரம் இப்பவே நம்ம ஓடிடணும் ஓடிடுவோம் and or else the infection may attack the newcomers and so and they will flee away from the pressure teacher ஆசாரியர்களை தள்ளி விடாதே and you should not cast away the priests உனக்கு ஒரு டைம் வரும் அப்ப நீ ஊழியக்காரனை தேடுவ கிடைக்க மாட்டான் and when time comes and you will search after the servants of god and they will not be known to your his யோபுனுடைய விஷயத்துல அவங்க கேக்குறாங்க இப்போ நீ எந்த பரிசுத்தவான்ட போய் நிப்ப அப்படினு கேக்குறாங்க in the matters of job and they were asking to which saint and you will come and stand for him அவண்ட ஒரு கேள்வி கேட்க கேட்கப்படுகிறது And such questions were asked to him. யோபுட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க And they asked a question to Job. நீர் எந்த பரிசுத்தவானை இப்பொழுது தேடி கண்டுபிடிப்பீர் And now you which servant of God is sainted, you will seek and search after. யோபு ஐந்து ஒன்று Find one of Job. இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம் பரிசுத்தவான்களில் யாரையும் நோக்கி பார்ப்பீ பரிசுத்தவான்கள்ல யார போய் நோக்கி பார்ப்ப எல்லாரையும் தான் வேண்டாம் அவன் வேண்டாம் இவன் வேண்டாம் அவ வேண்டாம் இவன் வேண்டாம் தள்ளிட்டியே இப்போ உனக்கு வியாதி ஒரு பிரச்சனை உனக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்ல எந்த பரிசுத்தவான போய் நீ நோக்கி பார்க்க போறேன்னு கேக்குறான் and you have cast away everyone i don't want this person and that person and to which of the saints and will you down turn unto him பரிசுத்தவான்களில் யாரை நீ நோக்கி பார்க்கிறாய் and to which of the saints and will down turn நல்லா பாத்துக்கங்க உங்களுக்கு ஊழியக்காரங்க Uh, பாருங்கள் and you தெய்வ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் எவரேயர் பதிமூன்று பதினேழு உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரோஜனமாயிருக்க மாட்டாதே நீ தூங்குறியோ இல்லையோ முழிச்சிருக்கிறியோ இல்லையோ நாலு மணிக்கு உன் பேர் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் Whether you sleep or you not sleep and whether you are watchful, but the four o'clock praising and your names will be read out here. ஆ, நீங்க ஒருவேளை வீட்டுல தூங்கலாம் ஜெபிக்கலாம் அது நமக்கு தெரியாது And you may sleep or you may pray in your house, but I do not know நீங்க that. விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம் பண்ணாமலும் நீங்க வேற எதுக்கா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் And you can keep praising for the believers or you can pray for some other points and you can keep moving. உங்களுடைய ஊழியக்காரங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ அதுவும் தெரியாது And whether you are praying for your servants of God or not and do not know. ஆனா ஊழியர்களாகிய மற்ற இந்த ஊழியர்கள் யாரோ பெத்த பிள்ளைகள் நாலு மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா உன் உன் பேர்ல லைன்ல விட்டுருவாங்க And the servants of உன் God, பேர் எங்க போகும் ஆ? ஒவ்வொரு பேர் சொல்லி சோத்ரா சோத்ரா இந்த குடும்பத்துக்காய் சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத் நான் ஜெபத்துக்கு போனேன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கு சோத்திரம் பண்ணா ஒரு பத்து தோத்திரமாவது பண்ணிட்டு தான் ஸ்லோ பண்றேன் so when I go and attend the praising for particular family, I used to offer at least ten prizes. அது ஃபுல் அது ஒரு தம் பிடிச்சு அடிச்சிடுறது And we have to go in the full straight and we will collect all praises for everyone. நல்ல சத் சத்தமா தோத்திரம் பண்ணிடுறது And நாலு பிள்ளைங்க இருக்கலாம் புருஷா இருக்கலாம் மனைவி இருக்கலாம் சித்தப்பா இருப்பாரு பெரியப்பா இருப்பாரு இழுத்துறது அவ்வளவு வெறும் அப்படியே ஒரு சோத்திரம் பண்ணி காலையில கொண்டு போய் உன்னுடைய பேர் நினைப்பூட்டுதலாக தேவனுடைய சன்னிதானத்துல போய் நின்றோம் As a remembrance of your family and your name will be going to the presence of the Lord and it's rich and you have to praise the God for all your family members. ஆ, திருப்பி அவனை நீ வேண்டாம்னு சொன்னீன்னா என்ன ஆவறது So when you say and you don't want and what to do for them. ah ஆ, அதனாலதான் ஊழியர்களை தள்ளிவிடாதே And so I tell you that and you should not cast out out with the servants of God. யோபு விஷயத்துல அவங்க கேக்குறாங்க நீ எல்லாரும் வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாங்கறியே பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி இப்ப பார்க்க போறேன்னு கேக்குறான் In the matters of Job and the ask and you say that I don't want this person and that person then about the saints and whom thou will turn unto them. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது And we look unto Proverbs chapter 15 verse 32 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது and what it is said there புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான் புத்திமதியை தள்ளி விடாதே and you should not refuse the instruction அப்படியானால் நீ உன் ஆத்மாவை வெறுக்கிறாய் if so you are hating your soul கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான் and he that heareth the reproof getteth understanding ஆண்டவர்ட்ட கேளு You must ask him to என்ன God. செய்யணும்னு கேளு And you must ask him what you must do. ஆ, பிள்ளைகளுடைய விவாக காரியங்கள்ல நீங்க கத்தட்ட கேளுங்க In the matters of your sons and daughters and you must get the counsel from God. பதில் வரல மௌனமா இருக்குன்னா கத்தட்ட போராடு If there is no reply, if there is silence and you must strive hard with him. படக் படக்குன்னு அவசரப்பட்டு எங்கேயாவது போய் இறங்கி விட்டுறாத Hastily or urgently and you should not put them in some other matters. ஆண்டவர்ட்ட கேளு You must ask him to God. ஆ, என் பிள்ளை ஊழித்து போகணுமா And did my son or daughter must go for ஆ, ministry அப்ப அந்த ட்ராக்ல அவனை கொண்டு போங்க and you must take them in that track. ஆ, ஆண்டவருடைய பாதையை தேவனுடைய திட்டத்தை திட்டத்தை நீ முதல்ல விளங்கிக்கோ in the paths of God and you must understand the plans of God தேவனிடத்திலிருந்து உனக்கு புத்திமதி வரணும் and you must get the understanding from God புத்திமதியை ஆண்டவருடைய புத்திமதிக்கு உன் செவியை சாய்க்கணும் and you must hearken your ears to the counsel of God ஆண்டவர் உன்கிட்ட பேசணும் the lord must speak with you கர்த்தர் உனக்கு சொல்லுகிறது நீ கேட்கணும் and what the lord says and you must obey his voice புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் ஆத்துமாவை வெறுக்கிறான் and he that hated the counsel of god and he was hating his own soul கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான் but he that heareth the reproof and get the understanding சரியான ஒரு புத்திமதி உனக்கு தேவை and you need a right counsel from God. உன் தேவனிடத்திலிருந்து உனக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் பொழுது தான் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். And when you receive the instruction and counsel from God and your life will be built up. ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto first Kings chapter 19 verse 10 ஆண்டவருடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்ட ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கலாம் and we can see a group of people and that have cast out the covenant of God. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கத்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் இன்னைக்கு அநேக ஜனங்கள் கத்தரோடு பண்ணின உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் And today many people love God and they have cast out the covenant that they made with God. ஆண்டவருக்கும் உனக்கும் ஒரு உறவு இருக்கு And there is a relationship between you and God. அதை நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ளணும் And you have to understand in a right manner. ஆண்டவர் அஸ்திபாரமானால் மூளைக்கல்லானால் நீ அதுக்கு மேல உள்ள ஒரு கட்டிடம் If God is a foundation and if you are cornerstone and you are the building upon it. ஆண்டவர் மணவாளனானால் நீ மணவாட்டி If God is a bridegroom and you are bride. அவர் திராட்சை செடியானால் நீ கொடி And if he is an agro tree and you are a branch. அவர் தகப்பனானால் நீ பிள்ளை And if he is a father and you are a son. அவர் ஆடு அவர் மேய்ப்பனானால் நீ ஆடு If he is shepherd and you are a sheep. இப்படி உறவு முறை உனக்கும் தேவனுக்கும் அநேக பிணைப்புகள் இருக்கிறது So in many kinds of relationship are called together with you and God. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேயோ So when you are saved. அன்னையிலிருந்து அவர் தன்னுடைய பிள்ளையாக உன்னை அங்கீகரிச்சிடுறார் And from that day and he accepted you as his own son. அதோடு உன்னோடு பல உடன்படிக்கை பண்றார் And so he was settling up many covenants with you. ஆ, நீ ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ச்சி அடையும் போது When you are growing up in spiritual life நீயும் தேவனோடு பல உடன்படிக்கை பண்ணுகிறாய் and you are making a covenant with god நான் உண்மையா இருப்பேன் I will be faithful. நான் ஜெபிப்பேன். I will pray. நான் உம்மை பின்பற்றுவேன். And I will follow after you. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த வல்லமையும் என்னை பிரிக்க முடியாது. And nothing can separate me from the love of Christ. அப்ப நீயும் தேவனும் உடன்படிக்கைக்கு உள்ளாகிக் கொள்கிறீர்கள். So in the covenant and you are going together with God. அவரே உன் சிஷ்டிகர், அவரே உன் நாயகர். And he is your creator and he is the husband. அதுக்கு பிறகு உனக்கும் அவருக்கும் எந்தவிதமான பிரிவே கிடையாது. And then after that there is no separation between you and God. என்ன நடந்தாலும் உனக்கும் அவருக்கும் பிரிக்க முடியாது. And whatever comes and you can nothing can separate you from God. ஆனா இந்த உடன்படிக்கையை தள்ளி விடுகிற ஒரு பழக்கத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்திருந்தார் But the people of israel and they had a habit of casting out the covenants. இன்னைக்கு எத்தனை பேர் பிரதிஷ்டையை தள்ளி விட்டீங்க So how many have cast out or did rejected the தேவனுக்கு consecration? உனக்கு உள்ள ஐக்கியத்தை எத்தனை பேர் தள்ளி விட்டீங்க And how many have put away the fellowship with the new one God? என்னைக்கு ஒரு மனுஷன் பிரதிஷ்டையை விடுறானோ அன்னைக்கு ஜீவனை விடுறான்னு அர்த்தம் So when the man is leaving his consecration, the day he was leaving or losing his life, பிரதிஷ்டை தான் உன்னையும் தேவனையும் ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கு and the consecration and made united with you and God. அவர் உன் கையை பிடிச்சிருக்கிறார் நீ அவர் கையை பிடிச்சிருக்கிற And he held your hands and you have hold your hands of God. அப்ப ரெண்டு பேரும் கையில யாரு ஆ- ஒரு ஆள் கையை விட்டாலும் உடன்படிக்க முடிஞ்சு போன guys And even one was leaving the hands and the covenant was get over in the time. இன்னைக்கு அநேகர் கைகளை விடுறதுல தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம் So many are swiftly working to lose our hands from him. உன்னுடைய உடன்படிக்கை எப்படி இருக்கிறார் and how is your covenant ஒரு நாள் நான் ஜெபத்தில் இருக்கும்போது and one day i when i was standing திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு சத்தம் and i heard a voice நான் இப்ப சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னால உள்ள சத்தம் i see the voice which i heard before 35 years சகரியா 9 11 அப்பறம் எனக்கு பைபிளே தெரியாது அதிகமா and those are the times i know not about more about bible it was the voice that zechariah chapter 9 was 11 நான் விசுவாசியா இருக்கும்போது கிடைச்ச ஒரு சத்தம் so this was a voice i heard when i was a believer நான் சகரியா 9 11 வாசிங்க 9 11 of zechariah உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் நான் விடுதலையாக்குவேன் அப்படின்னு ஒரு நாள் இந்த சகரியா ஒன்பது பதினொன்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு And one day I heard the voice of Zechariah 9:11 by the blood of thy covenant I have sent forth the prisoners out of the pit where there is no water அன்னைக்கு தான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் உடன்படிக்கையின் ரத்தம் அதாவது உயிரையே உடன்படிக்கையா வச்சு ஒப்பு கொடுத்தா அவங்களெல்லாம் கத்தர் விடுதலை ஆக்குவேன்னு சொன்னார் And that is the day when I have submitted myself as a covenant before them and when I was submitted myself then I will deliver us தண்ணீர் இல்லாத குளியில் அடைபட்டிருக்கிற உன்னுடைய குடும்பத்தாரை உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால நான் என்ன செய்வேன் வெளியே கொண்டு வருவேன் And by the blood of thy covenant and the family members of thee, the torrent pit where is no water, I will deliver them out. உனக்கும் தேவனுக்குள்ள உடன்படிக்கை உனக்கு தெரியும் And you know what is a covenant between you and God. வியாதி நேரத்துல times of sickness, மரண நேரத்துல times of death, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள்ல at the time when you are எல்லாரும் உன்னை ஒதுக்கி தள்ளின when நேரத்துல everyone rejected and settled you out. கர்த்தரோடு நீ நெருங்கி வந்த பொழுது தேவனும் நீயும் பண்ண உடன்படிக்கை உனக்கு ஞாபகத்துல இருக்கும் And you may remember the covenant that you made with God when you drawn close to God. ஆனால் சூழ்நிலைகள் மாறின பொழுது But when the situations are changed, இளைப்பாறுதலும் செழிப்பும் வந்த பொழுது but when you receive the peace peace and rest சமாதானமும் நிம்மதியும் வந்த பொழுது when you got the peace and rest நீ அந்த உடன்படிக்கையை தள்ளிவிட்டாய் and you have cast out the covenant ஆ தள்ளிவிடாதே you should not put away புருஷனையோ மனைவியோ தள்ளிவிடாதே and you should not put away your husband or wife முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிடாதே and you should not reject the counsel of old men புத்திமதியை தள்ளிவிடாதே and you should not reject the counsel of the things ஆவிக்குரிய ஊழியர்களை தள்ளிவிடாதே and you should not reject the servants of god the spiritual தேவனோடு leaders. பண்ணின உடன்படிக்கையை தள்ளிவிடாதே and you should not cast out the covenant which you made with god Mark ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் 7 8 of mark மார்க்கு ஏழு எட்டு நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுகுறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் இங்கே தேவனுடைய கட்டளையை பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறார்கள் நல்லா கவனிங்க இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு ஜாதி பாரம்பரியம் உன்னுடைய சமுதாய பாரம்பரியம் உன்னுடைய ஊர் பாரம்பரியம் எல்லாத்தையும் விட்டு நீ வெளியே வரணும் and after coming to this religion you must come out of your traditions of your caste of your men and of, of, of your place இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு பல பாரியங்கள் எல்லாம் இருக்கு even today our people and they hold on many traditions இந்த விஷயத்துல நீங்க வெளியே வரலன்னு சொன்னா நீ தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறாய் and when you are not coming out of these matters and you are rejecting the counsel or commandment of god ஒருவேளை நீங்க குடும்பத்துல ஒரே ஆளா இருக்கலாம் and perhaps you may be the one one family member அதெல்லாம் கத்தட்ட நீங்க கேட்கணும் and you must ask it to god அந்த நேரத்துல அந்த பாரம்பரியத்துல இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார் At the time, the Lord will take you out of the traditions. ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன் And what kind of man is Abraham? விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற மனுஷனா இருந்தான்னு சரித்திரம் சொல்லுகிறார் And the history says, and he was the one who create or mold of the images or idols. விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவன் விக்கிரகத்தை வழிபடுகிறவன் And he is the one who create idols and worship the idols. ஆனால் நடந்தது என்ன But you know what happened? சுத்தமா விக்கிரகத்தை வெறுத்து கர்த்தரை நம்பினான் And completely he hated all the idols and he desired மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் And the Lord appeared unto him. இருக்கிறவரா உங்களுக்காகவே இருக்கிறேன்னு சொன்னாரு அதுக்கு பிறகு அந்த பாரம்பரியமே அவண்ட கிடையவே கிடையாது நோ ட்ரெடிஷன்ஸ் யாருக்காவது அப்படி பாரம்பரியம் இருக்கா is there any traditions found in you நம்ம பெண்டிகாஸ்ட்ல கூட சில பாரம்பரியங்கள் எல்லாம் இருக்குங்க even in our Pentecost there are some traditions பண்ணு நீங்க வேண்டாம் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது தலைய உள்ளவையும் கால உள்ளவையுமா so you don't want to see anything when they were taking the body into ambulance they used to tell and keep the body the uh, head part in this way our leg in this ambulance ல தலை உள்ள போனானே கால் உள்ள போனானே என்ன இப்ப என்ன பரலோகத்துக்கு உள்ள போற போறிட்டு and whatever can go inside, is that, uh, going to heaven? இந்த கிழக்கு மேற்கு திசை பார்க்கிறது இது சனி மூலை பாக்குறது ஈசான மூலை பாக்குறது இவங்க எல்லாம் பைபிள் தூக்குறதுக்கு லைக் கிடையாது and all the seeing all this astrologies and zodiacs and signs and directions and nothing will coincide with the bible எல்லா பாரம்பரியத்துக்கு நீ மரிச்சிருக்கணும் and you have to die for all the traditions ஒரு சில கல்லு வச்சு செங்கல் வச்சு ஜெபிங்க pastor and some used to keep the bricks and they asked to pray for it ஒரு இடத்துல நான் போனேன் மூணு செங்கல் வச்சு ஜெபிச்சிருங்க in some one place and they placed the three bricks and they asked me to pray என்னத்துக்கு i asked what பிதா குமாரன் பரிசுத்த ஆவி and he said father son and holy ghost மூணுனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூணுனா ஆவி ஆத்மா ஆத்மா சரீரம் மூணுன்னா புதிய வானம் புதிய பூமி புதிய சிலம் என்னத்தையாவது மூணு மூணுன்னு இந்த ஒன்னொன்னுக்கும் அம்மா என்பது மூன்று எழுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க father son holy ghost spirit soul and body and used to say new heaven new earth and new jerusalem தப்பு for all the three and give some பாரம்பரியத்துக்கு நீ மரிக்கணும் தேவனுடைய கட்டளை எப்ப தள்ளி விடுறியோ அப்ப நீ பாரம்பரியத்துக்கு உயிர் கொடுக்கறாய் you have to die for all the traditions and when you are following the traditions and you are transgressing the commandment of god எங்க ஊர்ல இப்படி தான் பழக்கம் so if you are having the practice in our place இந்த கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா பழமா நான் தூக்கிட்டு போவாங்க நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன் என் கூட தான் வேலை வந்தாங்க இவன் எங்க இந்த தாளம்பழத்தை எல்லாம் வச்சிருந்தான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு uh, he came with me in the van i don't know whether he got all these plates தஞ்சாவூர்ல இருந்து நாசிரியத்துக்கு போயிருக்கோம் ஒரு கல்யாணத்துக்கு so we went to Tanjore from Tanjore we went to Nasirath for a marriage அங்க irangana உடனே மண்டபத்துல இறங்கிட்டாங்க so when we get down and entered into the mahal என் கூட தான் vishwasi ukkandirundha and all the believers sat with me இறங்கின உடனே பாத்தீங்கன்னா நான் முன்னால போறேன் பின்னால எல்லா சகோதரிகளும் பழமாத்திட்டு வந்தேன் enga adukulla kadaikku கடைக்கு எங்க போனாங்கன்னு பார்த்தா வண்டியில தான் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க So when I'm going friends and I can see all the sisters and they were taking all the fruits in a plates, I don't know whether they got and they got it when they were coming உலக back. பிரகாரமான எந்த பாரம்பரியத்துக்கும் நீ மறிக்கணும் And you have to die for every fashions of this world and traditions of this world. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to spiritual life, ஒருவேளை நீ பாரம்பரியத்துக்கு நீ இடம் கொடுக்கலாம் ஆனா பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு அவர்கள் பாரம்பரியத்துக்கு இடம் கொடுத்தார்கள் perhaps you may give a room for the traditions of this world the bible says that and they have rejected the commandment of god and they hold on the traditions of this world ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும் so in every place and there will be different traditions நீ கர்த்தருக்குள்ள வந்துட்ட பிறகு வசனம் மட்டும் தான் உனக்கு ஜீவன் when you come to the lord and only the word of god should be enough to you கிழக்கு மேற்கு தெற்கு இதெல்லாம் பார்க்கவே கூடாது and you should not see all the direction east west and north and south ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போனா so in one place when i visited to go and pray for us அங்க அந்த இன்ஜினியர் கேக்குறான் ஏன் வாஸ்து செய்ய கூடாது And the engineer asked, and now why should not do all this rituals? நான் நான் சொன்னேன் நாங்க செய்யறது இல்ல And I said that, and we will do not follow உங்களுக்கு this. உங்களுக்கு தெரியுமான்னு I asked, do you know this? என்னன்னு கேட்டேன். I asked what? வாஸ்துங்கிற கான்செப்டே பைபிள்ல இருந்தாங்க வந்துச்சுன்னா So the concept of vastu, they come from Bible. என்னடா புதுசா சொல்றேன்னு கேட்டேன் I asked what you are telling newly. நீங்க போய் படிச்சு பாருங்க உங்க பைபிள You go and read in your Bible, தேவாலயத்தை கத்தர் கட்டும் பொழுது இங்கே ஜன்னல் இருப்பதாக அதுக்கு நேராக அங்கே ஜன்னல் இருப்பா இது என்னது அதான் வாஸ்து அப்படின்னு and the- like he said that when the Lord is constructing the temple of God, he said that, and they must place the window straight to the அதனால other window. and பைபிள்ல this is இருந்து தான் அது vastu. வந்திருக்கு அதனால அப்படித்தான் பண்ணணும் So this comes from Bible, and so we have to do accordingly. என்ன வாஸ்து பார்த்தாலும் அந்த வீட்டில் சாகிறவன் சாகிறதா செய்யறான் அந்த வீட்டில் தூக்கு போடுறவன் தூக்கு போடத்தான் செய்யறான் என்ன பண்ணாலும் அது நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு and whatever was to according to that and they built the house and whatever things that happen and what who commit suicide ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு பாரம்பரியத்தை நீ தள்ளணும் தேவனுடைய ஆலோசனையை தள்ளக்கூடாது after coming to the spiritual தேவனுடைய கட்டளையை நீ தள்ளக்கூடாது after coming to the spiritual life and you have to cast out the traditions and you should not cast out the commandment of god லூக்கா 7 ஆம் அதிகாரம் 30 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look at the 7:30 of luke லூக்கா 7:30 7:30 of Luke பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார் They have rejected the counsel of God தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லுது and what the counsel of God says. நீ ஞானஸ்நானம் எடு And you must take water தேவ baptism. சமூகத்துக்கு போ Must come to the presence of God. சரியான நேரத்துக்கு போ And must go at the punctual time. தேவன் உனக்காக வெயிட் And பண்றாரு the Lord is waiting for you. நீங்க ஒன்பது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம பாட்டு ஸ்டார்ட் பண்றோம் 8:55 we are initiating our song ஆனா சரியான விதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாஸ்டர் கே ஸ்டீபன் அடையாறுல இருந்தார் இவங்க எல்லாமே பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலே எங்க போய் உட்காந்துக்குவாங்க மீட்டிங்ல போய் உட்காந்துக்குவாங்க when you see and uh, center pastor pastor K Stephen and you can see and they will go pre 15 minutes and they will attend the meeting hall ஏன்னா ஷார்ப் டயத்துல யார் வந்துருவா சமாரியா ஸ்திரீ கணத்தண்டை போறதுக்கு முன்னாலேயே யார் உட்கார்ந்திருந்தான்னு சொல்றாங்க இயேசு அங்க உட்கார்ந்திருந்தார் And Jesus sat near the wall and where the Samaritan woman because she goes and she was waiting there. அவளுடைய தாகத்தை தீர்க்க அவளுடைய வாழ்க்கையை மாற்ற அவளை விசாரிக்க எல்லா சீடர்களையும் அனுப்பி விட்டுட்டு அவள்கிட்ட பப்ளிக்ல கேட்டா அசிங்கமாயிடுவா அவ வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் சீடர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அழகா தனியா அவர் ஏற்கனவே இவ வர்றதுக்கு முன்னால எங்க உட்காந்துருந்தாரு யாக்கோபின் கிணற்றருகே அவர் உட்கார்ந்திருந்தார் To quench the thirst of her, to save her, and to solve all the problems, and the Lord sat near the Jacob's well, and will set away all the disciples, because we were asked before anyone, and he may put in shame, and she was sitting privately before her. இன்னைக்கு பாவம் செய்யும்போது யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க When you're committing si- sins, and they will not ask to anyone. Ah cigarette குடிக்கும்போது மனைவிட்ட சொல்லிட்டா குடிக்கிறான் And when they are smoking, when they are asking to the தப்பு wife, பண்ணும் போதெல்லாம் மனைவி புருஷன்ட்ட சொல்ல மாட்டாங்க புருஷன் மனைவிட்ட சொல்ல மாட்டாங்க பையங்க அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க அம்மா அப்பா பிள்ளைகள்ட்ட சொல்ல மாட்டாங்க ஞானஸ்தானம் அப்படின்னா போதும் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்க வேண்டும் when they commit mistakes and they will not get permission from any of the family members, but when the time of water baptism and they used to ask, I want to get receive the permission நாங்கள் from my husband. குடும்பமாய் எடுக்க வேண்டும் And we have to take as a family. அவன் ரட்சிக்கவே பண்ணல குடும்பமா எடுக்கணும் இன்னொரு 40 வருஷம் கழிச்சு தான் நீ எடுக்கணும் and he was not saved and it will take only 40 years of time and he will be saved then you இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன and now why you delay now தேவ ஆலோசனை நீ ஞானசனடுன்னு சொல்லுது ஆனா உன் ஆலோசனை உன் அறிவு என்ன சொல்லுது அவங்கெல்லாம் வரட்டும் இவங்கெல்லாம் வரட்டும் இழுத்துக்கிட்டே போகும் நீ பாவத்தோடு பாவத்தை கூட்டுறதுக்கு தான் டைம் கேக்குற and counsel of god says that you have to take what's of baptism but what your counsel says that and you want to delay because and you are telling that and they will get permission from them 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1:19 119 of 1 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் சிலர் நல்மனசாட்சியை தள்ளிவிடுகிறார்கள் and some they are rejecting the good conscience என்ன பண்ணாலும் இந்த மனசாட்சிங்கிறது appappa beat பண்ணிக்கிட்டே irukum so whatever you do and the conscience will keep beating adu எப்படியாவது உன்னை குத்தும் and it will somehow prick you ana enna seiyrom ஆனா என்ன செய்றோம் இந்த மனசாட்சியை தள்ளி விட்டுறோம் but we are putting away the conscience nal மனசாட்சியை thalli vittu விசுவாசத்தை விட்டுறோம் And we are putting away the whole conscience and we are leaving our எப்ப faith. நல்மனசாட்சி கெட்டு போதோ அப்ப விசுவாச ஜீவியம் நஷ்டப்படும் When our good conscience is corrupted, our life of faith is also உன்னுடைய corrupted. விசுவாசத்தின் நல்மனசாட்சியை நீ தள்ளவே கூடாது And you should not put away your conscience, a good conscience, your faith life. மனசாட்சி சூடு உண்டாகும் பொழுது நீ பொய்யனாய் மாறுவாய் என்று தீமோத்தேயுல And சொல்லியிருக்கிறார் Timothy just said that and when your conscience become lion and becomes a hot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. இன்னைக்கு எத்தனை பேர் நல்மனசாட்சியை தள்ளிடுறீங்க Even today, how many are casting or rejecting your good conscience? இன்னைக்கு கூட சில திருடர்கள் பொய் பொய் சொல்லிடுறாங்க even today many thieves and they are uttering lies அவங்கள போலீஸ் என்ன பண்ணுது and what the policemen are doing அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க and even for that and they got a machine அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு machine and there is a machine to identify whether they are telling the truth or not உண்மை கண்டறியும் ஒரு கருவி இருக்கு and there is an instrument to identify the truth அவன் அப்படியே மயக்க நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இந்த மிஷினை வச்சு ஆபரேட் பண்றான் அவனுக்குள்ள உண்மை அது பொய்யா உண்மையான்னு வெளிய இவனை பேச வைக்கிறான் And they will took them to their unconscious state and they will ask them to speak and to identify whether he utter the truth or not. நம்மால இந்த மிஷின் எல்லாம் சாப்பிட்டுருவான். So our people and they will swallow this machine. அதெல்லாம் எத்தனை மிஷின் மாட்டினாலும் பொய் சொல்லிட்டானா பொய்யில நின்னே செத்துருவானே தவிர விட்டே கொடுக்க மாட்டான். And when they are given these machines and whatever lies they utter and they will stand for the lies and they will tell the death and they will tell the lies. உன்னுடைய மனசாட்சி எப்படி இருக்கு? And how is your conscience? உன்னுடைய மனசாட்சி பரிசுத்தமா இருக்கா? Is your conscience found holy? சுத்த மனசாட்சியா இருக்கா? இருக்கா Is it with a pure conscience? நல் மனசாட்சியா இருக்கா Or it is a good conscience? உன் மனசாட்சியை நீ தள்ளி விடாத And you should not put away your அந்த conscience. மனசாட்சி உன்னோடு இடைபடும் And your conscience will deal with you. ஆ, தாவீது சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்த பொழுது அவனுடைய மனது அடித்துக் கொண்டே இருந்தது So when the David cut off the hem of the garments of the Saul and his heart started to beat in him. நாட்கள் போன போது When the days are past இந்த மனசாட்சி செத்து போயிடுச்சு and his conscience died. அடுத்தவன் மனைவி எடுத்து அவனை அந்த புருஷனை கொன்ன போறது கூட அவன் மனசுல என்ன செய்யல வாதிப்பு இல்லை ஏன்னா மன நல்மன சாட்சியை அவன் தள்ளி விட்டான் And because he had put away the good conscience and even he was sticking of the wife and was bitten away and there is was no conscience found in him. எல்லாவற்றுக்கும் மேலாக about all, ஒன்னு ராஜாக்கள் பதினான்கு ஒன்பதை பார்க்கும் பொழுது when we look unto fourteen of us kings கர்த்தரையே தள்ளிவிடுகிறார்கள் and they rejecting the Lord. எப்படி கடவுளே வேண்டாம் I don't want God. வாசிங்க உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய் எனக்கு கோபம் உண்டாக நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய்னு கர்த்தர் சொல்றார் The Lord sees and thou has cast me behind thy back இன்னைக்கு அநேகர் கர்த்தரையே தள்ளி விடுறாங்க Even today many are rejecting the Lord ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கால in one place a christian meeting or association was conducted in south africa அப்ப காந்தி அந்த தேசத்துல இருந்தார் so he was in the trade back there presence அப்ப காந்திக்கு திடீர்னு டைம் போல அந்த கிறிஸ்டியன் மீட்டிங் போலாமே அப்படினு புறப்பட்டு போனார் and the Gandhi was departed to the Christian meeting because at the time was not having him அங்க போன போது when he attended the meeting வாசல்ல அவரை நிப்பாட்டிட்டாங்க and they made him stand before the gates என்ன எங்க எங்க போறன்னு கேட்டாங்க and asked where you are going நான் உள்ள போறேன்னு he said i want to go inside the meeting உள்ள போறியா are you going to enter inside கருப்புரல் கருப்புரலுக்குலாம் இங்க இடம் கிடையாது வெளிய போன்னு சொல்றாங்க and there is no place for the people there black in complexion எப்படி இருக்கும் and see how it would be இல்ல கிறிஸ்டியன் மீட்டிங் சொன்னாங்க they said it is a christian meeting அதுதான் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னாங்க and so they said, "And there is no room for you." அவர் எப்படி அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு கொஞ்ச தூரம் போய் தள்ளி நின்னாராம் And he lay aside or stood aside near the entrance. கிறிஸ்டியன்ல வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு சொல்லுவாங்கல and they used to say and there is no oppression for the christian black and white கிடையாதுன்னு சொல்லுவாங்கல and they used to say there is no black and white அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது so when he was thinking like this ஒருத்தர் வந்தாராம் and one person came என்ன இங்க நிக்கிறீங்கன்னாரு and why you are standing here இல்ல கிறிஸ்டியன் மீட்டிங் சொன்னாங்க அதான் வந்தே انا உள்ள விட மாட்டேன் they said so they told me that there is a christian meeting but they were not allowing me inside அவர் சொன்னாராம் and he replied என்னையே உள்ள விடல உன்னை எப்படி உள்ள விடுவாங்க and they did not me allowed me and how they will allow you திரும்பி பார்த்தா ஆளை காணோம் when you look back and he was not no not there திரும்பி பார்த்தா யாரை காணோம் ஆளை காணோம் when he turned back and வந்தது யாரு you know who came இயேசு சொன்னாரு நான் என்னையவே உள்ள விட மாட்டேங்கறானுங்க உன்னை எப்படி விடுவாங்க and jesus said that they were not allowing me inside ஆனா உள்ள பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா கைத்தட்டல் பாட்டு வorship அரே அமர்க்களமா போயிட்டு இருக்கு யார் இல்லங்க கத்தரை வெளியே விட்டுட்டு இவங்க எல்லாம் உள்ள ஒரே அல்லலியா ஆமேன் அதே மாதிரி அநேக ஊழியர்கள் விசுவாசிகளோடு யாரும் இல்ல கர்த்தர் இல்ல கர்த்தரை தள்ளி விட்டுட்டு இவங்க வாட்டுக்கு ஆமேன் போட்டு போயிட்டு இருக்காங்க and they were shouting and they were singing songs and they were putting the god aside down and but many of the believers and servants of god and there is no god with them and still they were celebrating and they were worshiping god லோக்காலின சுவிசேஷத்தில் நீங்க பார்க்கும் பொழுது when you see in the gospel to saint luke அவர்கள் ஊருக்கு புறம்பே அவரை தள்ளி விட்டார்கள் அவரை எப்படியாவது கொல்லணும்னு பாக்குறாங்க 429 ஆஃப் luke எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படி எப்படி அவரை தள்ளி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க so now they are having the plan யாரு தேவகுமாரன் and he is the son of god சிலுவை சுமக்க வந்தவர் and the one who came to bear the cross அவரை கொண்டு போய் தள்ளி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் and they are getting ready to cast him out நீ கர்த்தரை உன் வாழ்வை விட்டு தள்ளி விடாதே and you should not cast or thrust god out of your life எசேக்கியேல் 23 முப்பத்தி ஐந்து twenty thirty five of Ezekiel ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் சொல்றார் என்னை நீ மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டாய் and you have forgotten me and you have me aside பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கூடாததை முதலாவது பார்க்கிறோம் And first of all, see, has seen and what are the thing that we should not put aside. உன்னுடைய தாய் தகப்பனை தள்ளி விட்டுறாத And you should not cast away your father and உன்னுடைய mother. புருஷனையோ மனைவியோ தள்ளிவிடாத And you should not put away your husband or wife. முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிடாத And you should not put away the counsel of the old man. கத்தரோடு பண்ணின உடன்படிக்கையை தள்ளிவிடாதே And you should not put away the counsel that you made with God. ஆவிக்குரிய ஊழியர்களை தள்ளிவிடாதே And you should not cast away the spiritual leaders. புத்திமதியை தள்ளிவிடாதே And you should not cast away the தேவனுடைய instruction. கட்டளை தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடாதே And put away not the commandment of God and commandments of God. தேவன் உனக்குள்ள வச்சிருக்கிற சென்சார் ஆகிய நல்மனசாட்சியை தள்ளிவிடாத And you should not leave aside the pure conscience the Lord kept as a sensor in you. உன்னை அழைத்த தேவனை தள்ளிவிடாதே And you should not cast away the Lord who called you. தள்ளி விட வேண்டியது எது And what are the things that you have to lay aside? எபிரேயர் 12 ஒன்றுக்கு நாம் தொடக்கத்தில் அந்த கீவேர்ஸ்க்கு வருவோம் Let us come back to the key verse, chapter 12, was one of நாலு காரியத்தை நீ தள்ளி விடணும் And four matters you must lay aside. ஒன்று எபிரேயர் 12 1 And one is 12, 1 of Hebrews. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பொறுமையோடு ஓடக் கடவோம் Looking unto Jesus, the author and finisher of our faith, and we have laid aside every weight and sin which doth easily beset us, and has run with patience the race that is set before us. நீ பாவத்துக்கு மரித்தவனாக இருக்கலாம் And you may be the one who died for the sins, பாவத்தை எதிர்க்கிறவனாக and இருக்கலாம் you may be the one who resists the sin, பாவத்தோடு போர் செய்கிறவனாக இருக்கலாம் or you may be the one who warred against the sin. ஆனாலும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பாவம் உன்னோடு நெருங்கிக்கிட்டே நெருக்கிக்கிட்டே இருக்கும் நீ Till you are staying in this earth and this sin may come near you. எப்படியாவது நீ வாய்ப்பு கொடுக்கணும்ங்கிறதுக்காக அது உன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். And it will come and knock your door and somehow to give chance for the sins. ஆதியாகமத்தில் என்ன சொல்லியிருக்கு? What it is said in Genesis? ஜெனிசிஸ்ல என்ன சொல்லியிருக்கு? பாவம் எங்க இருக்கும்? வாசப்படியிலேயே வெயிட்டிங்ல இருக்கும். And the person will wait in your doors. வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. And it is even staying in the house. veliya போகும்போது கூடயே vandra வாசப்படியில waiting la irukum cherup mari the door steps like a slipper when you go out it'll come with you. ஒரு செருப்பு மாதிரி இருக்கும் இல்லாட்டா ஒரு நாய் mari வாசல்லயே ukandirukum So like a slipper like a dog it sits near the door of idu இது nerukkira sakthi And these are the powers that come from nerungi nirkira paavathiyum baaram and all the sins and all the weight that is leaking aside you. rendavathu baaram and secondly wait நீ ஒண்ணுமே உலகத்துல வேண்டாம் ஹalleluya இப்போ வந்தா நான் பாரு வருகையில போயிடுவேன் ஆனா உனக்கு இருக்கிற பாரம் கர்த்தருக்கு தெரியும் only all the burdens that you can consign the lord knows all your burdens and weight பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னா இப்ப பிள்ளை தான் உனக்கு பெரிய சிலுவையாய் போயிட்டா so now your children and you are thinking that your children become a great cross for you புருஷன் புருஷன் புருஷன் அவன் பின்னாலே போய் கடைசில அவனே சிலுவையா மாறிட்டான் and following after your husband and now he became a cross to you மனைவி மனைவி மனைவின் போனா கடைசில அவ பெரிய இரும்பு சிலுவையா மாறி மர சிலுவை இல்ல இரும்பு சிலுவையா மாறி and going behind your wife and she become not a wooden cross and she become iron cross for you business business பிசினஸ்னு பார்த்தா பிசினஸ் இப்போ உனக்கு பெரிய வெங்கல சிலுவையா மாறி போச்சு And going after the business, now the business became a great cross for you. இப்போ ஒண்ணு ஒண்ணு உன்னுடைய பாரம் உன்னை போட்டு அழுத்துது Now all these weights and burdens are pressing you என்ன பண்ணனும் உனக்கு இன்னைக்கு தெரியல and you do not know what to do with it. ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா நீ இந்த ரெண்டையும் தள்ளணும் But when you need to go or reach to heaven and you must lay aside these உன்னை two things. நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிடு and you have to lay aside every sin and every weight that come near you உன்னை நெருக்க விடாத and you should not allow you to come உன்னை நெருங்கி வர்றதுக்கு விடாத and you should not come to come close அது வசனத்தை நெருக்கும் and it must come and it must choke அபிஷேகத்தை நெருக்கும் it must choke the of anointing கிறிஸ்துவுக்குள்ளான உன்னை அன்பை நெருக்கும் it must come and choke the love of Christ in தேவ சமூகத்தில் இருக்க விடாம உன்னை நெருக்கும் and it will not allow you to see the presence of God and choke you out நீங்க வேற ஒண்ணு வேண்டாம் i don't want to do anything மனுஷனுடைய முதுகு தண்டு வழியா எத்தனையோ நரம்புகள் எங்க போகுது உடம்புக்குள்ள நுழையுது in the backbone of man and many males are contaminated in it இப்ப अनेகர் backbone back pain back pain back pain அது ஒரு இப்ப புதுசா ஒரு ஹை டெக் வியாதியா மாறிடுச்சு and many are saying that back pain and they become a high tech sickness அதுக்கு ஒரு பெல்ட் போட்டுக்குவாங்க பரியாசம் பண்ண நினைச்சறாங்க தப்பா நினைச்சறாங்க அந்த வேதனையை தான் சொல்ல வர்றேன் நீங்க யாராவது பத்தியா பாஸ்ட் வந்து பேக் பெயின் அவருக்கு இல்லங்கறதால நம்மள மெண்டல் ஆக்குறாருன்னு நினைக்க கூடாது and they wear the back back belts for it அது நீங்க டாக்டர்ஸ் கேட்டிங்கனா அந்த டிஸ்க்குக்குள்ள அந்த நரம்பு நெஞ்சிக்குதே ஒரு அழுத்தம் தான் லைட் அழுத்தும் போது உனக்கு உயிரே போயிடுங்க so when it gives a light pressing in your nerves and the back and it gives a great pain to you அந்த ஒரு லேசா அந்த ரத்த மாதிரி போற அந்த நரம்பு என்ன செய்யும் அந்த அப்படி லைட்டா ஒரு பல்ஜ் பண்ணிடுச்சுன்னா போதும் உடனே நீ செத்து போற மாதிரி கத்தி கூச்சல் போட்டு உட்காந்து எழும்ப முடியாது எழும்புனா உட்கார முடியாது அப்படி ஒரு நிலவரத்துக்கு உன்னை தள்ளிடும் The nerve cells when it gets a slight bulging and you cannot contain the pain and you cannot you are able to tackle the pain and it gives a great pain to you you cannot sit or you cannot stand அதுக்கு தான் காலையில கொஞ்ச நேரம் முழங்கால் போடுன்னு சொல்றேன் மத்தியானம் முழங்கால் போடுங்கறேன் காதிரி கதிரபுடத்துல முழங்கால் போட்டு ஆவில நரம்பு இந்த எலும்பு நரம்பு எல்லாம் கரெக்ட்டா போய் அங்கங்க செட் ஆகிடும் So that's what I'm asking you to tarry or stand on knees in the morning prayers and tarrying meetings and other during the time of anointing but you are not able to stand on knees if you do so and all your nerves and all your cells become right நீ காலையில எந்திச்சி எந்த எக்சர்சைஸ் வேண்டாம் ட்ரெட் ட்ரெட்மில்ல தட குப்புற தலகுயில உளுந்து ஓடி ஓடி குப்புற உளுந்து டமால் டிமால் உழலாம் வேண்டாம் You don't have to have any physical exercise in the morning. பாதி பேர் வெளியே ஓடுறதுக்கு வெக்கப்பட்டு எதில் ஓடிட்டு இருக்கா வீட்டில் மில்லில் ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே இருக்கான் அதுக்கு ஸ்பீடை கூட்டுவான் தள்ள குப்புற தூக்கி அடிக்கும் பாருங்க விழுந்துட்டு திருப்பி எழுந்துச்சு இன்னைக்கு நல்லா விழுந்தேன் நான் என்ன சொல்கிறேன் காலையில நாலு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் முழங்கால் போடு What I say from morning 4 o'clock to 5 o'clock is stand on knees. யோகாவும் வேண்டாம் எக்ஸசைஸும் வேண்டாம் ட்ரெல்லுமில் ட்ரெட்மில்லும் வேண்டாம் உடம்பு வீங்கவும் செய்யாது ஸ்லிம்மும் ஆகாது கரெக்டா பாடி கரெக்ட் வெயிட் கரெக்ட் ஸ்லைட்ல கொண்டு வரலாம் கரெக்ட்டா காலையில 4 to 5 முழங்கால் போடு கையை உயர்த்து ফুল ஸ்பீட்ல பண்ணு You don't want any yoga practice or any cycling practice or any practice of physical exercise in the morning and just you rise up your hands and 4 to 5 you continue praising God and nothing of the sickness will come and attack you உனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் வீட்டு வேலை எல்லாம் நீயே செய் Until you have strength and you do all your household works ஆ போ தேவனுடைய சமூகத்துக்கு போ and go and seek the presence of God அங்க முழங்கால் போடு and you can stand up all ஆவியில நிரம்பு எலும்புகளுக்குள்ள அபிஷேகம் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் until the anointing rests in your bone and you must feel anointing அபிஷேகம் தலையில வந்தா மட்டும் போதாது and just the anointing comes upon your head that is not sufficient ஒரு சிலருக்கு கையில மட்டும் தான் வருங்க வேற எங்கயுமே வராது and some they get the anointing only in their hands ஒரு சிலர் கழுத்துல மட்டும் வரும் அப்படியே ஆடிட்டே இருப்பாங்க மத்தபடி அபிஷேகம் வேற எங்கிட்டும் போகவே போகாது and some they shake their necks only the anointing rests upon their neck நான் சொல்றது எலும்புல நரம்புல ஊனுல சதையில இரத்தத்துல மயிர்ல தோல்ல அபிஷேகம் வரணும்னு சொல்றேன் but what i say the anointing rests upon the every new is on serious and bones and arrows and every cells and ஏன் ligaments. ஏன் Why? வால வயதின் பாவம் எலும்புகளுக்குள்ள அடைபட்டு கிடக்கு நீ எப்பமோ செஞ்ச பாவத்தினுடைய சக்தி போன் மேராக்குள்ள இருக்குங்க உள்ளுக்குள்ள மஜ்ஜைக்குள்ள உட்கார்ந்திருக்கு அதனாலதான் நீ அப்பப்ப உனக்குள்ள அந்த நல்ல பாம்பு வெளியே வருது So because all the sins is found in the youth race are found in your bone marrow and so it is advanced comes like a cobra. என்ன நடக்குது சோ வாட் ஹேப்பன்ட் எலும்புகளுக்குள்ள அபிஷேகம் வரணும் the anointing must rest upon your bones அப்ப இந்த பாவம் அழிஞ்சி உன் எலும்புகளை அவர் எப்படி மாத்துவாரே நினமுள்ளதாய் மாற்றுவார் அப்பொழுதுதான் நீ வற்றாத நீரூற்று நமக்கு இந்த இந்த முதல்ல உள்ள வசனத்தை விட்டுருவான் எலும்புகள் எல்லாம் விட்டுருவான் வற்றாத நீரூற்று வீட்டுல எங்க வருது வத்தவும் மாட்டேங்குது வரவும் மாட்டேங்குது So what are thinking that when anointing comes upon a barren marrow and all the sins are destroyed and then the bones become a marrow and fat and all becomes a flame வாதை உன் கூடாரத்தை anugadunu போட்டிருக்கான் anga veetla moonu ver bedla படுத்து கிடக்குறான் And it is said that and there is no fire will come upon the dwelling it is wrong and the வசனத்தை நீ padichu paaru un elumbugalai avar நினமுள்ளதாக்குவார் அப்பொழுது நீ yara மாறுவ நீர் வற்றாத நீர் பாய்ச்சலான தோட்டம் அப்பதான் உனக்குள்ள எலும்புகளுக்குள்ள இருக்கிற பாவம் உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த பாவம் என்னைக்காவது உனக்குள்ள ஆளுகை செய்துகிட்டே இருக்கும் அதனால தான் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடு so when the sin is resting in your bones and the sin will conquer or will rule over you and so it is said that you must let aside or lay aside all the sin and every burdens in you Ezra 10 19 ஐ பார்க்கும் பொழுது you look into Ezra chapter 10 verse 19 இவ்வளவு நேரம் புருஷனை தள்ளி விடாதே மனைவியை தள்ளி விடாதேன்னு இப்ப தள்ளி விட வேண்டிய ஒரு ஆளை நான் இப்ப கொண்டு வரேன் until now i said that and you should put up not put away your husband and should not put away your wife. I will tell you now and who is the person that you must put உனக்கு away. புருஷன் இருக்கும்போது மனைவி இருக்கும் பொழுது இல்லாவிட்டா உனக்கு விவாகமே ஆகாது இருக்கும் பொழுது anniya striyo anniya purushanudaiya connection irundal thalli vidu So when you are married, when you are not married, when you are having a strange connections and you must put them aside. இப்ப பிரசங்கம் ட்ரிப் ஆக போகுது அப்படி நான் இவ்வளவு நேரம் கிழக்க போயிட்டு இருந்தேன் இப்ப நான் மேக்க வர போறேன் So now message message is tripping until now I was going towards east direction now I'm coming to the west. இப்போ சொல்லுது பைபிள் சொல்லுகிறது மருதேசத்து ஸ்திரீகளை தள்ளுங்கள் now the Bible says and you have to cast away the strange wives. சரியான விதத்துல சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் So you have to understand the புருஷன் மனைவியை தள்ளக்கூடாது மனைவி புருஷனை தள்ளக்கூடாதே தவிர வேற யாராவது எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் கொடுத்திருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை நீ கலத்தணும் And husband must put, not put away your wife and wife should not put away husband. But when you have extra connections or other relations or strange wives or strange husband, you must put aside. ஏரோது தன்னுடைய தம்பி மனைவியாகிய பிலிப்புனுடைய மனைவியை தனக்காக வைத்திருந்தான் அதை யோவான் சானகன் தவறு என்று சொன்னான் அதற்காக அவனை சிறையிலே போட்டான் அதற்கு பனிஷ்மெண்டாக ஏரோ ஏரோது யோவான் சானுடைய தலையை துண்டித்தான் and he don't had the philip's wife or brother's wife as a husband wife and so what he John the Baptist instructed him but he was not able to accept he was put in prison and for that and he was punished and he was put in the prison ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு அன்னிய ஸ்திரிகள் அன்னிய புருஷனை துண்டித்து விடு and after coming to the spiritual life and after the or has not follow after or you have to disconnect all the strange wives and strange relationships ராஜ்ய செடியை சுத்தம் பண்ணனும் அப்பதான் அது அதிக கனிகளை கொடுக்கும் you have to press the vines and then it bare forth much fruits. நெகேமியா 13:26 இன் படி சாலமோன் இப்படிப்பட்ட அந்நிய தொடர்பு வைத்ததினால் பாவம் செய்தான் தேவனால் அவன் இருந்தான் ஆனாலும் இந்த பாவத்தின் நிமித்தம் அவன் தள்ளப்படுகிறான் So Nehemiah chapter 13 verse 26 we can see and the Solomon though was a king and he had a strange relationship because of this sin and he was able to put away from the ezra 10 10 பத்து பத்தின்படி பார்க்கும் பொழுது According to 10 10 of Ezra, இப்படிப்பட்ட காரியங்கள் குற்றங்களை அதிகரிக்க பண்ணுகிறது என்று பைபிள் சொல்கிறது so the Bible says and such things are increasing the more commitments of God. ஸ்திரீ ஸ்திரியத்துல இயேசு பேசின பொழுது So when the Lord speak unto the Samaritan woman, அவ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எதை பேசினா தெரியுமா so the beginning and you know what he spoke to her, அவர் கேட்டது எனக்கு தாகத்துக்கு தாகத்துக்கு தண்ணி தாண்டாரு And he asked and I'm thirsty, give me water. தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் இல்ல தண்ணி எடுத்துட்டு தரேன்னு சொல்லலாம் And she can tell, I cannot give you water or can fetch the water. and அவ உடனே ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்தா And she immediately brought the cause of எப்படி நீ யூதனா இருந்துட்டு ஏன் எப்படி நீ தண்ணி கேட்கலாம்ட்ட And she asked and how being Jew and how you can ask water to me. கேட்டது தண்ணி பிரச்சனை வந்தது என்னது ஜாதி பிரச்சனை வந்துருச்சு And he asked what sir but the problem of the cancer came into the police அப்ப அவர் சொன்னாரு சரி உன் புருஷனை கூட்டி வந்தாரு And he said that, and you call your husband. டக்குன்னு திருப்பின உடனே அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல And turning back, and she don't know what to do for படால என்ன சொல்லிட்டா And suddenly, what she do? எனக்கு புருஷன் எல்லாம் கிடையாது And she did, and I don't have any husband. அவ வந்து சாப்டர் க்ளோஸ் பண்ணனும் பாக்குறா ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு ரொம்ப வேகமா முடிவு பண்றா எனக்கு புருஷனே இல்ல And she was taking determination or decision to close the chapter of file, and she yes. said that I don't have husband. இயேசு யாருன்னு தெரியாது இல்லையா because she did not know who is அப்ப Jesus. And Jesus replied, oh correct correct correct கரெக்டா தான் சொன்ன நீ சரியாய் and what you say it is correct, ஏனென்றால் because unak anju ver irundargal there are five for you, எப்படி இப்பொழுது ஒருத்தர் இருக்கிறான் பட் நீ யாரையும் கல்யாணம் கட்டாம ரொம்ப டெக்னிக்கலா இருக்கிற அதனால அஞ்சு பேர் இருந்ததும் புருஷன் இல்ல இப்போ இருக்கிறதும் புருஷன் இல்ல ஓகே விட்டுருட்டான் so technically you was think that you don't want to marry any one and no five of them are not husband even this one is also not your husband வெள்ளிக்கிழமை பாஸ் அடையார்ல பைபிள் ஷெல்ல ஒரு பாஸ்டர் பேசினார் so on Friday and Bible ஷெல்ல இயேசு மாத்திரம் சமாரியா ஸ்திரியை சந்திக்காமல் இருந்தால் கிண்ணசி லெவல் சாதனை புரிந்திருப்பாள் இத்தனை புருஷன் சொல்லினார் and Jesus is not met with the Samaritan woman and she met record the and met has husband to her இயேசு மாத்திரம் அன்னைக்கு அந்த யாக்கோவின் கிணற்றருக்கு அந்த சமாரியாஸ்திரியை சந்திக்காம விட்டுருந்தாருன்னா இவ எங்க போயிருப்பா சாலமோனுக்கு அண்ணனா போயிருப்பா அக்காவா போயிருப்பா If Jesus was not found in the Jacob's well and near to meet the Samaritan woman and she may become the sister to Solomon. அது என்ன சாலமோனுடைய அக்கா? And what is the meaning of Solomon's sister? சாலமோன் யாரு? And who is Solomon? அவனா கின்னஸ்ல இருக்கான். இவனை விட்டிருந்தா அவ உடைச்சிருப்பாளாம். And he is laying in Guinness and if he was not there and he may break the record. சாலமோனுக்கு எத்தனை பேரு? ஆயிரத்தி இல்லாம பார்த்தாரு இவனை போய் விசுவாச வீரர்கள் பட்டியல சேர்த்தா என்ன வருது பரலோகம் தள்ளிவிடன் தூக்கி விட்டாரு and accountable and because he won able to the faith of variants and it's rejected from the heaven வாசிங்க அந்த வசனம் எத்தனை பேர் வச்சிருந்தாங்க ஒன்னு ராஜாக்கள் ராஜாக்கள் 11 3 அவனுக்கு இத படிச்சிட்டு யாராவது இதே மாதிரி வரணும்னு நினைக்காத எச்சரிப்புக்கு சொல்லுகிறேன் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவி போகப்படுகிறது இதுதான் இதுதான் அங்க தோல்வி சோ this அதனால தேவையில்லாததெல்லாம் நீ கட் பண்ணிடு So you have to cut down or disconnect. கத்தர் the unnecessary அனுமதிக்காத relationship. எதையும் எந்த விதமான தவறான உறவும் உனக்கு இருக்கக்கூடாது And without the permission of God, and you should not hold on any strange relationship. வேலை பார்க்குற ஒரு இடத்துல ஒண்ணு வச்சுக்கிறது The place where you are holding a work and there is a area hold on. Prayer போற இடத்துல ஒண்ணு வச்சுக்கிறது The place when you are attending area prayers and you hold on one. ஆ, இந்த சபையில ஒன்னு வச்சுக்கிறது So you have the our relationship in one congregation, ஐயோ, வேலை கம்பெனில ஒன்னு வச்சுக்கிறது so the company where you're working and you have one one. ஆ, இப்படிலாம் நீங்க வைக்க கூடாது And you should not have this relationship. இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது If you hold like this and you cannot enter into heaven, Bible சொல்லுகிறது அதை தள்ளிவிடு the Bible says you must cast out everything. எசைக்கியல் இருபதாம் அதிகாரம் Book of Ezekiel, chapter twenty, ஆ, ஏழாம் வசனம் verse seven. எசேக்கியல் இருபது ஏழு உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளிவிட்டு அருவறுப்புகளை தள்ளிவிடு ஜீவியத்தை கெடுக்கிற அருவறுப்பான ஜீவியம் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு இதை தள்ளிவிடு உன்னை வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை பார்க்கும் பொழுது பாபிலோன் அருவறுப்புகளுக்கு தாய் அருவறுப்புகளின் கூடு என்று பாபிலோன் அழைக்க அழைக்கப்படுகிறது And the Babylon is called and it is the nest of this abominations. அருவருப்பை செய்கிறவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் And they that perform or they that are doing abomination, they take part வெளிப்படுத்தல் hell. வெளிப்படுத்தல் 21 8 இல்லாவிட்டால் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு இருபத்தி ஏழு இவைகளிலே பார்க்கும் பொழுது அருவருப்பை நடப்பிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை And 21, 8 or 21 or 27 of Revelation, we can see, and they that take part of this line and will not take part in the kingdom of heaven. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்த பிறகு அபிஷேகம் பெற்றவன் என்ன அருவருப்பை செய்கிறார் After coming to the spiritual life, the spiritual one, and what are the abomination they take part in? நீதிமொழிகள் பதினாறு ஐந்தை பார்க்கும் பொழுது 14, 5 of Proverbs, ஆ, நீதிமொழிகள் பதினாறு ஐந்து 16, 5 of Proverbs. மனமேட்டிமை ullavan கர்த்தருக்கு aruvarupanavan And he that is pride and he is abomination to God. எப்போ ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ பெருமை உள்ளவனாக மனதில் மாறுகிறானோ அவன் கர்த்தருடைய பார்வையில அருவருப்பானவனாக The மாறுகிறான் servant of God or a believer, when they become proud and hearted before the sight of God, and they become abomination to the Lord. நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look at the Proverbs chapter 6, 16 ல பார்க்கும் பொழுது verse 16, ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் மேட்டுமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்தும் கை துரு ஆலோசனையை பிணக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் discord among brethren இவைகள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானவைகள் இவைகளை தள்ளிவிடு and these are abomination unto the lord and you have to cast out all these abominations கடைசியாக finally ரோமர் 13 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்தின்படி according to romans chapter 13 verse 12 ரோமர் பதிமூன்று பனிரெண்டு இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவுள் அந்தகாரத்தின் கிரியைகளை ஒரு ஊழியன் ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய சபையினுடைய மெம்பர் தள்ளிவிட வேண்டும் A church member or a believer or a servant of God and they have to cast off the works of darkness. தள்ளிவிட வேண்டிய நாலு காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் I kept before you what are the things that you have to cast out. ஒன்று பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடுங்கள் One, you have to set aside or lay aside the sin அந்நிய and every தொடர்- weight. அந்நிய தொடர்புகளை தள்ளிவிடுங்கள் You must cast away the strange relationship. அருவருப்புகளை தள்ளிவிடுங்கள் You must cast off the abominations. அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிடுங்கள் And you must cast off the works of அது darkness. என்ன அந்தகாரத்தின் கிரியைகள் And what are the darkness works? எண்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto Psalm 82 verse 5, துன்மார்க்கன் அந்தகாரத்தில் இருக்கிறான் and the wicked stays in darkness துன்மார்க்க ஜீவியம் எப்படி ப- எப்படிப்பட்டது and how is the sort of this unwicked man? ஐம்பதாம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது when we look at the song of the துன்மார்க்கன் என் வசனத்தை தன்னுடைய முதுகுக்கு பின்னாக எறிந்து போடுகிறான் and the wicked throw back my word of God behind his back அவன் திருடனோடு ஒருமித்து போகிறான் so he was content with the papa of the thieves விபச்சாரக்காரரோடு அவனுக்கு பங்குண்டு and he had the partaker with the adulterers adulteress இவைகளெல்லாம் துன்மார்க்கத்தின் செயல்கள் and these are the works of the wickedness இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த பின்பு after coming to spiritual life இன்றைக்கு நாம் அந்த புத்தியிலே அந்த அந்தகாரப்படக்கூடாது எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களிலே பார்க்கும் பொழுது இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் புத்தியிலே அந்தகாரப்படுகிறார்கள் யோபு முப்பத்தி ஏழு பத்தொன்பதை பார்க்கும் பொழுது எப்பொழுது ஒரு மனுஷன் அந்தகாரத்தில் இருக்கிறானோ அப்பொழுது அவன் முறை தப்பி பேசுவான் disorderly speech யோபு 37 19 அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம் அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம் and for we cannot order our speech by reason of our darkness மனைவிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும் You know my how to speak with your coming with your wife புருஷன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும் you must know how to deal with your husband உன்னுடைய வேலைக்காரன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும் உன்னுடைய எஜமான்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும் and you must know how to speak with your master and servant ஊழியர்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும் You must know how to speak with the servant of God. அந்தகாரத்தில் இருப்பவன் முறை தப்பி பேசுகிறான் And they the torn and darkness and they speak disorderly. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நாம் தள்ளிவிட வேண்டிய நான்கு காரியங்கள் இருக்கிறது After coming to spiritual life and there are four what matters to we have to பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடுங்க So we have to lay aside every sin and we அந்நிய தொடர்புகளை தள்ளிவிடுங்கள் cast out all the strange or strange connections. ஒருவேளை உங்களுக்கு உரிமை இருக்கு ஜனநாயக நாட்டில நீ பாவம் செய்யலாம் ஒரு நாள் ரோட்ல வந்து நின்றுவே In the independent country and you may have the freedom or liberty but one day you must have to stand before in the middle uh, of the இந்த road. முறை தவறின தவறு ஒரு நாள் உன்னை வீதியிலே கொண்டு வந்து நிறுத்தும் And this disorderly relationship or speech one day and put you in darkness and put you in the streets. உன்னுடைய ஜீவியத்திலே அருவருப்புகள் என்று சொல்லுகிறது சுபாவ அடிப்படையில் உள்ள அருவருப்பு And all the abomination upon your life, he says that and abomination depend on your natures. நாம் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் And we are the one who are delivered out of the darkness. அவருடைய ஆச்சரியங்களை புண்ணியங்களை விவரிக்க முடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் And so we are chosen to bring out the pagans of the religions. மறுபடியும் அந்தகாரத்தில் நாம் சிக்கக்கூடாது And once again, and we should not not be entangled into the darkness. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்றைக்கு இந்த சன்னிதானத்துல கர்த்தர்கள் சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது எவைகளை தள்ளிவிட வேண்டும் எவைகளை தள்ளிவிட கூடாது We that have come to the presence of God, the word of God is so clearly from before us and what are the things that we have to lay aside and what are the things that we should not lay aside. நான் விசுவாசிக்கிறேன் I believe. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய ஓட்டம் முடியும் வரை இல்லாவிட்டால் வருகை வரை உன்னுடைய இரண்டு காதுகளிலும் இந்த வசனம் துணித்துக் கொண்டே இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் புருஷனோட மனைவியோட ஒரு குடும்ப அமைப்பில் கட்டி கட்டப்பட்டிருக்கும் பொழுது கட்டவிழ்க்க வகை தேடாதே ஒரு ரெண்டு நிமிடம் எல்லாரும் கண்களை முடிமுழங்கால் படியிடலாம் so Lord close our eyes and bend our knees. அது எதற்காக For what purpose? இந்த வசனங்களுக்கு உங்களை அர்ப்பணிப்பது To surrender for your word சில காரியங்கள் உங்களுக்கு முடியலாம் and something may be possible with you. சில காரியங்கள் உங்களுக்கு ப- கடினமாக இருக்கலாம் Some may be very difficult to you. அதுக்கு கிருபையை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் now right now receive the grace for it. வசனத்துக்குரிய வல்லமை உங்கள் மேல் வந்து அமர வேண்டும் And the power concerning the word must come and rest upon you. எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு ஜீவன் மறைந்திருக்கிறதோ And how the life is rested or hidden inside the seed. வசனம் ஒரு விதை The word of God is a seed. அந்த ஜீவன் உனக்குள்ள இப்ப வந்து விழுந்து அது முளைக்கணும் Now the life must come in you and must descend upon you and முதியோரின் ஆலோசனையை தள்ளாதே should not reject the counsel of old men. பிரதிஷ்டைகளை தள்ளாதே should not reject the consecration. ஊழியர்களை தள்ளாதே You should not reject the servants of God. புத்திமதியை தள்ளாதே And you should not reject the understanding. தேவனுடைய கட்டளையை தள்ளாதே should not reject the command commandment of தேவனுடைய ஆலோசனையை தள்ளாதே And reject not the counsel of God. உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற நல்மனசாட்சியை தள்ளாதே should not put away the God cons- good conscience found in you. கத்தரை மறந்து தள்ளி விடாதே And you should not forget God and cast him mouth out. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? How many are able to surrender for these words? இன்னைக்கு நான் பல குழப்பத்துல வந்தா எனக்கு ரிசல்ட் கிடைச்சின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many are able to see I came with many confusions but now I have got the better results? வார்த்தைக்காக வந்தேன் வார்த்தை கிடைத்து விட்டது என்று எத்தனை பேர் வெயிட் சந்தோஷப்படுகிறீங்க? And how many are rejoicing I came for the word I have received those words? நான் ஒரு கவுன்சிலிங்ல எதிர்பார்த்து வந்தேன் அது கிடைச்சிருச்சுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? And how many are able to see I came for the expectation of the counseling I received the counseling? இப்ப நான் போகிற பாதை தெளிவா இருப்பதை உணர்கிறேன்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? And how இனி என் பாதை தடுமாறாது நான் முடிவெடுத்துட்டேன் இனிமேல் இவைகளை தள்ளிவிட மாட்டேன் நான் இனிமேல் கத்துடைய சமூகத்தை தள்ளிவிட மாட்டேன் நான் பிரதிஷ்டையை தள்ளிவிட மாட்டேன் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க And how many are agreeing with it? இப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் right now, this is a time where the Lord commune with you. நீ பயப்படாத Do not fear. முடியாதுன்னு சொல்லாத Don't say you cannot. முதல்ல உன்னால முடியாதது தேவன் வந்து முடித்து காண்பிப்பார் And that which is impossible with you, the Lord will make it possible. ஒரு கிருபை இறங்கும் The grace will come upon ஒரு அபிஷேகம் இறங்கும் The anointing will descend ஒரு ஜீவன் இறங்கும் The light descends now. ஒரு பலன் இறங்கும் Now the strength will come ஒரு upon you. அக்கினி இறங்கும் the fire will come. ஓ தேவனுடைய அபிஷேகம் உன் மேல் இறங்கும் the anointing of the Lord will come upon you. Hallelujah, hallelujah, hallelujah.